அடுத்து உலகமயமாக்கல் பத்தி ஒரு கேள்வி ஒண்ணு சூரிய சக்தி ஏன் உலகமயமாக்கல் நபர்கள் பத்தி கேட்கணும் இல்ல பின்னாடி மாறி மாறி வருது அடுத்து வருது நடுவில் இது சூரிய சக்தி மின்சாரத்தை ஏன் இந்த அரசு தயாரிக்க மறுக்கிறது மிளகாய் பொடின்னு பேரில் ஒருத்தர் கேட்கிறார் அமெரிக்க கம்பெனிகளுக்கு லாபம் கிடைக்க வேண்டும் என்றுதானே அணுமின் நிலையங்களை அரசு தொடங்கியுள்ளது உங்களுக்கு பிடிச்ச ஒரு டாபிக் இது இல்ல டாபிக் பிடிச்சதுதான் அதாவது நாட்டு மின்சாரம் மட்டும்தான் அமெரிக்க கம்பெனிகளுக்கு லாபம் தான் சூரிய ஒளி மின்சாரமும் லாபம் தான் ஆனா இன்னைக்கு வந்து நியூக்ளியர் இண்டஸ்ட்ரியுடைய லாபி தான் வந்து உலக அளவிலேயே one of the powerful lobbies இருக்கு particularly American and French companies lobby ரொம்ப ஸ்ட்ராங் லாபிஸ் இருக்கு அண்ட் அவங்க அதை இன்சூஸ் பண்றாங்க அதனால அவங்களுக்கு மன்மோகன் சிங் கவர்மெண்டோட இருக்கிற அக்ரிமெண்ட்ல அது முக்கியமான இஷ்யூவா அது இன்ஃபேக்ட் இந்த லைபிலிட்டி இஷ்யூ ஏன் சால்வ் ஆகாம இருக்கு இது என்ன ஆக போகுதோ அதுதான் அமெரிக்கன் பிரெஞ்சு எல்லாருமே பாதிக்கக்கூடிய விஷயம் ரஷ்யன்ஸ் மட்டும் இல்ல அதனால அவங்க எல்லாருமே இந்த விஷயத்த ரொம்ப சீனா பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஆனா இந்தியாவில் ஆரம்பிக்கிற திட்டமிட்ட நம்பர் ஆஃப் நியூக்ளியர் பிளான்ஸ் இருக்குல்ல அதுல பைனலா யூஎஸ்க்கு இந்தியா கொடுக்க போற எண்ணிக்கை வந்து ஒரு நாலு அல்லது அஞ்சு தான் இருக்கு மீதி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸுக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அதுல வந்து தங்களுக்கு அதிகம் வேணுங்கிற லாபியில எல்லா நாட்டு கம்பெனிகளுமே லாபி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அதுல ஒன்றும் இல்லை இது லாபின்னு நான் அந்த புஷ்ஷர் சோலாருக்கு போறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நான் முக்கியமா பாக்குற காரணம் வந்து எங்கெல்லாம் உலகத்துல சோலார் போறாங்கன்னு பாக்குறாங்க யூஎஸ்ல கூட இன்னும் பெரிய லெவல்ல போகல ஸ்டேட்ல மட்டும் கலிபோர்னியா நினைக்கிறேன் பட் தான் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க வீடு எங்கேயும் அங்கேயும் போல யூரோப்ல தான் நிறைய அதுக்கான எஃபர்ட்ஸ் சைனாலையும் சைனால பண்றாங்க இப்ப சைனால பண்றது வந்து வேற மாதிரி வச்சுக்கோங்க சைனாவுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் வேற நான் என்ன முக்கியமா பாக்குறேன்னா டீசென்ட்ரலைஸ்ட் ஸ்ட்ரக்சர் தான் சோலார் சாதகமானது நான் பாக்குறேன் எல்லாத்தையுமே கிரெடிக் செலுத்தி எல்லாமே ஒரு கண்ட்ரி வைட் கிரெடிக் போகாம அந்தந்த பகுதிக்கு தேவைப்படுற மின்சாரத்தை அங்கங்க உற்பத்தி பண்ணி பயன்படுத்திக்கிற முறை இருக்குல்ல அதுக்கு போகும்போது தான் சோலாருக்கு இன்னும் அதிகமான இம்பாக்ட் இருக்கும் நான் ஒருவேளை இந்தியா மாதிரியான இடத்துலயும் இந்தியாவில் அதான் அந்த டீசென்ட்ரலைசேஷனுக்கு இருக்குல்ல decentralisation of power both meanings இல்ல அதுக்கு தயார் இல்லை மனநிலையில அரசாங்கங்கள் இல்லை அதனால உங்களுக்கு இந்த கிரிட் இஷ்யூ இன்னும் கூட பிரச்சனையாவே இருந்துச்சு பவரை பொறுத்த வரைக்கும் கிரிட்டுங்கிறது உங்களுக்கு எப்பவுமே தேவைப்படும் நம்ம பயன்பாட்டை தாண்டி இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒவ்வொரு வீடுமே வந்து இன்றைக்கு சோலார் பவரை வந்து இன்எஃபிஷியண்டா இருந்தாலும் உற்பத்தி செய்யலாம் பண்ணி நம்முடைய தேவைக்கு மேல இருக்கிற துளி உண்ட வேலைகள் அந்த கிரிட்டுக்கு அனுப்புறது ஏதோ கிரிட்டுங்கிறது வந்து ஈவன் ஒரு இந்த தெருவில் இருக்கிற இருபத்தைந்து வீடுகளையும் வந்து ஒரு கிரிட் தான் இணைக்கணும் இல்ல இல்ல நான் சொல்றேன் அந்த அப்படி சொல்லல உதாரணமாக ஒரு பஞ்சாயத்து கீழே இருக்கக்கூடிய ஒரு எட்டு கிராமங்கள்னு வச்சுக்க இந்த எட்டு கிராமம் தங்களுக்கு வேண்டிய மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிட்டு அவங்க கிரிட்டுக்கு வெளியில போயிடலாம் அதுதான் நான் சோலார் மட்டும் பார்க்கல பண்ணக்கூடிய விஷயம்லாம் இருக்குல்ல ஆமா மீதி இருக்குல்ல அதெல்லாம் ஏன் பல்லடம் பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு சுல்தான்பேட்டை அங்க வந்து ஒரு கேசிபிகேஷன் நான் விசிட் பண்ணேன் அதை நடத்திட்டு ஒரு ஒன் மெகாவாட் பிளான்ட் அவர் வந்து சுத்தி இருக்கிற ஏரியால கிராமங்கள் வடமரம்னு சொல்லுவாங்க கல்வேல மரம் ஆமா முள் மரம் அந்த மரங்களை உடைச்சு துண்டுகள் கொண்டு வந்து என்ன இங்க ஃபீட் பண்ணி கேசிஃபை பண்ணி பவர் ப்ரொடியூஸ் பண்ணாரு இது அங்க லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிருக்கு அந்த வில்லேஜஸ் இருந்து விமர் எல்லாருக்கும் மரங்களை உடைச்சு உடைச்சு இந்த வேலைகளை கிரியேட் பண்ணிருக்கு இவர் ஒரு ஒன் மெகாவாட் கிரியேட் பண்றாரு பவர் இதை கிரிட்டுக்கு கொடுத்துட்டு அவரு காசு வாங்கிக்கிறாரு இந்த ப்ராஜெக்ட தமிழ்நாட்டு எல்லா பஞ்சாயத்து யூனியனையும் இதே மாதிரி கிரியேட் பண்ணலாம்னு ஒரு ப்ரப்போசலை அவர் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட கொடுத்தாரு அது வந்து கவர்மெண்ட்டுக்கு ஆந்திரா கவர்மெண்ட் கிட்ட கொடுத்தாரு Andhra government at least model project பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஏழு எட்டு இடங்கள்ல பேண்ட் நிறுவனத்துக்கு ஆர்டர் கொடுத்தாங்க பட் தமிழ்நாட்டில் ஒண்ணுமே இத்தனைக்கு அப்ப செஞ்சவர் இல்லையா அப்போதைய ஆட்சிக்கு வேண்டிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க ஆனாலும் நடக்கல ஏன்னா எங்கேயோ பியூரோக்ரஸி வந்து இந்த பவர் டீசென்ட்ரலைஸ் ஆகிறதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க சரி ஆனால் இது வெறும் பாலிட்டிஷியன் மட்டும் சம்மந்தப்படல இல்லை ஞானி அவர்களே சோலார் சம்பந்தமா இன்னொரு விஷயம் சேர்த்து சொல்லுங்க ஒவ்வொரு குடும்பமும் இதை பயன்படுத்த சொன்னீங்கல்ல எனக்கு இப்ப கூட ஏன் வந்து ஃபர்ஸ்ட் ஹீட்டர்ல செய்ய வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு புரியல சோலார் வாட்டர் ஹீட்டர் இருக்குல்ல ஆமா இதுதான் ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு குடும்பம் அடாப்ட் பண்ணதுக்கு சுலபமானது உண்மை இல்ல நான் ஏன் பாக்குறேன்னா வந்து நமக்கு வந்து ஒரு வீட்டுல ஒரு செட்டப் ஒன்று பல வீடுகள் ரொம்ப சின்னதா இருக்கு அந்த வீடுகள் சிட்டிஸ் அப்படின்னு பாக்குறப்ப உங்களுக்கு வந்து ஒரு அதாவது ஒரு ஒரு பெயின் அதிகம் இல்லாத ஈஸியா ரோல் அவுட் பண்ணக்கூடிய சொல்யூஷன் தான் வந்து எல்லாருமே பயன்படுத்த ஒரு அதோட இன்ஸ்டலேஷன் வந்து அவ்வளவு ஈஸியா இருக்கணும் அந்த மாதிரி இருக்கா இன்னைக்கு இன்னொன்று வந்து எல்லாரும் வந்து வெந்நீர்ல குளிக்கிறாங்களா தினம் வெந்நீர் தேவைப்படுதா நீங்க வந்து அது எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா அது பஞ்சுபிள் அது எதுக்குனா அது வந்து ஒரு பல்புக்கு யூஸ் பண்ணலாம் சார் சோலார் வாட்டர் ஹீட்டர் சமையலுக்கான தண்ணி உட்பட எல்லாத்துக்கும் கரெக்ட் பட் அதுக்கான நெட்ஒர்க் நீங்க இன்ஸ்டால் பண்ணணுங்கிறப்ப வந்து அதுக்கான பைப் எப்படி கொண்டு வரோங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு பெரிய அடுக்ககத்துல இருந்து நீங்க மேல வச்சு அங்கிருந்து இதை கொண்டு வர்றதுங்கிறதெல்லாம் பட் எலக்ட்ரிக்கல் ப்ராசஸா கன்வெர்ட் பண்றது வந்து கொஞ்சம் ஈஸியா நடக்கும்னு தோணுது இன்னைக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் அவுட்ஸ்டாண்டிங் சொல்யூஷன் இருக்கான்னா அதை நோக்கி போயிட்டு இருக்கோம் பட் ஒரு வீட்டுக்கு எப்படி வந்து இந்த இன்வெர்டர் இன்வெர்டருக்கும் இதுக்கும் நேரடி சம்பந்தம் இல்லை பட் எப்படி வந்து ஒரு இன்வெர்டருங்கிறது வந்து வாசல ஒரு ஓரத்துல ஒரு பாக்ஸ் போட்டு சில சர்க்கியூட்டரிய மாத்தி கனெக்ட் பண்ணி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா வீட்டுல வந்து ஒர்க் ஆயிட்டு இல்ல எளிமையான தீர்வு எளிமையான தீர்வு வேணும் அது அந்த எளிமையான தீர்வு வந்துருச்சுனாலே நிறைய நடக்கிறது பூர்ணம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டது உங்களை சுதந்திரவாதி என்று சொல்லிக் கொள்வீர்கள் அடிக்கடி கருணாநிதி ஜெயலலிதா ஆகியோருக்கு உங்கள் ஓப்பக்கங்கள் மூலம் கேள்விகளை முன்வைக்கிறீர்கள் ஆனால் உங்கள் வலைத்தளத்தில் உங்களுக்கு சங்கடம் தருகிற கேள்விகளை கேட்டால் மட்டும் மட்டுறுத்தி விடுகிறீர்களே ஏன் <laughs> முதல்ல சுதந்திரவாதி நீங்க சொல்லிட்டேன்னு எனக்கு தெரியல அது என்ன அர்த்தத்துல சொல்றான்னு தெரியல லிபரல் அப்படிங்கிற அவர் சொல்ல நான் இந்த சொல்ல பயன்படுத்தினது இல்லை என்ன பத்தி சொல்லும் போது நான் இந்த சொல்ல நான் பயன்படுத்தினது இல்லை நான் வந்து என்ன ஜனநாயகவாதின்னு சொல்லியிருக்கேன் இல்ல ஒரு இங்கிலீஷ் எங்கேயாவது ஒரு லேப்டாப் சென்டர் டெமோக்ராட்டிக்ல பரவாயில்ல பரவாயில்ல சுதந்திரவாதி ஆனா இந்த கேள்விகளுக்கு விஷயங்கள் என்னன்னா என்னுடைய இணையதளத்துல கட்டுரைகளுக்கு வரக்கூடிய பின்னூட்டங்கள்ல நாகரிகமா வர அத்தனை பின்னூட்டங்களையும் நான் அனுமதிக்கிறேன் எதையுமே நான் வந்து முழுக்க முழுக்க என் கருத்து சரியல்லன்னு சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் இருக்குல்ல என் கருத்து மறுக்கிறது இருக்குல்ல அது எல்லாவற்றையும் நான் மறுக்கிறேன் அது எதையும் நான் போடாமலே இல்லை ஒரு சாம்பிள் என்ன மாதிரியான மட்டும் இதை இதெல்லாம் ஒண்ணு ஒரு பதில் கட்டுரையா மிக நீளமாக எழுதப்பட்டதுதான் அது நான் வந்து போடுறதில்ல அவ்வளவு நீளமாக அவரே இன்னொரு கட்டுரை எழுதி அனுப்பிட்டாருன்னா நான் போடுறதில்ல பிறகு வேற ஒரு மோட்டிவ்ஸோட வேற தளங்களுக்கு லிங்க் கொடுத்து இந்த லிங்க் போடுறத ஒரு மற்றும் அனுப்புறாங்கன்னு அந்த லிங்க்ஸ உங்களுக்கு இவர் மாதிரி சொல்லி இருக்கிறார் அப்படின்னு ஒரு லிங்க் கொடுக்குறாங்க நான் அந்த லிங்க் போய் பார்த்தா அது இந்த விஷயத்துக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களாவும் இருக்கு பேசியிருக்கு இது ஒரு ப்ராப்பகண்டா ஸ்ப்ரெட் பண்ற பர்சனுக்காக வருது சரி அப்படிங்கிறப்ப அதை நான் அனுமதி சரி மூணாவது கண்ணியம் இல்லாமல் அநாகரிகமாக இருக்கிறதா என்ன அதான் அது உங்களை பத்தியோ இல்ல பத்தி மட்டும் இல்ல இதுலயே இதுல பிறரை பத்தியே இல்ல வேற ஒருத்தரை பத்தியே இருந்தாலும் கூட நான் அதை போடுறது இதெல்லாம் போடுறது ஆனால் இந்த கேள்வி கேட்டா இந்த பதில் சொல்றது இருக்குல்ல நான் என்னுடைய வந்து முடிஞ்ச வரைக்கும் கேள்வி பதில் சொல்ல முயற்சி பண்றேன் ஆனா அது ஒரு பெரிய டைம் கன்சியூமிங் ஆமா ப்ராசஸ் இல்ல சில கேள்விகளுக்கு எந்த பிரச்சனை வரும் பாத்தீங்கன்னா இந்த கேள்விக்கான பதில் தான் என்னுடைய ஏற்கனவே கட்டுரையாவே இருக்கும் இல்ல அந்த கட்டுரையே தான் இந்த கேள்விக்கும் பதில் அப்ப திரும்பி அந்த கட்டுரையை தான் இங்க ரீப்ரொடியூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி நேரங்களை நான் ஒரே ஒரு தான் சொல்ல முடியும் நீங்க மீண்டும் என் கட்டுரையை படித்து பாருங்க அதுதான் சொல்ல முடியும் செய்ய முடியும் இல்ல அவர் பத்தி கூட நீங்க வந்து மாடரேட் பண்ணிடுறீங்க ரிமூவ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு என்ன என்ன ரிமூவ் அது இல்லாம வந்து எந்த இருக்க அடுத்து கருணாநிதி பத்தி நீங்கள் மிக கடுமையாக சாடுவதற்கு காரணம் உங்களுக்கும் கருணாநிதிக்கும் இடையே ஏற்பட்ட தனிப்பட்ட புகைச்சல் தான் என்பது உண்மையா இங்கே நடந்தர் லோடட் கொஸ்டின் வந்து இந்த கேள்விய நான் பதில் சொல்லுறேன் கருணாநிதி கிட்ட போய் கேட்டாலே வந்து காரணம் உங்களுக்கு தனிப்பட்ட புகைச்சல் தான் அப்படி அப்படின்னு கேட்டா அவரே சிரிச்சுட்டு எனக்கு அவருக்கு தனிப்பட்ட முறையில் எல்லாருக்கும் ஒன்றும் கிடையாது இல்ல ஏன் இப்படி அசுத்தமா கேட்கறீங்கன்னா அவரே பதில் சொல்லுவார் இந்த நான் இல்ல கருணாநிதியா எனக்கு பதில் சொல்லுவாருன்னா ஞானியோட எனக்கு தனிப்பட்ட முறையில் என்ன இருக்கு ஒரு பிரச்சனை அவருக்கு என்னோட ஒரு பிரச்சனை கிடையாது எனக்கு அவரோட ஒரு பிரச்சனை கிடையாது தனிப்பட்ட பிரச்சனை எதுவும் கிடையாதுன்னு தெளிவா சொல்றாரு எங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனை எதுவும் இல்ல அதனால அது எதுவுமே காரணம் கிடையாது என்னோட கருணாநிதியோட வந்து எனக்கு கருத்து வேறுபாடுகள் பார்த்தீங்கன்னா எப்பல தொடங்குதுன்னு நான் சொன்னேன் பிஜேபியை சப்போர்ட் பண்றதுங்கிற ஸ்டாண்ட் டிஎம்கே எடுத்த காலகட்டத்தில் நான் வந்து திமுக பத்தின கடும் விமர்சனங்களுக்குள்ள போக ஆரம்பிச்சேன் ஏன்னா நான் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த பட்சம் ஒரு ஸ்ட்ராங் செக்குலர் போர்ஸ் திமுக அது வரைக்கும் எனக்கு இவங்க செக்குலர்ல இருந்து விலகிறாங்களான்றது இஷ்யூ இல்லை தமிழ்நாட்டுல வந்து ஆர் எஸ் எஸ் எப்படியும் ஒரு இடம் இருந்துகிட்டு தான் இல்ல இல்ல அது இடம் வேற அந்த இடம் ஒரு சின்ன காக்கஸ் என்ன ஒரு சின்ன பிரஷர் என்ன ஆர்எஸ்எஸ்க்கு எப்பவுமே ஒரு இடம் இருக்கு நீங்க வந்து பெரிய போர்ஸ் இல்லை ஒரு ஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன் மூலமா அதை அடையக்கூடிய சிந்தை எப்பவுமே இருந்தது அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷனான பிஜேபி இருக்கு இல்லையா அந்த பிஜேபி தமிழ்நாட்டில் கிராமங்கள் தோறும் போய் அறிமுகப்படுத்தினதுங்கிறது வாஜ்பாயை கூட்டு போய் கர்நாடக எல்லா ஊர்லயும் அறிமுகப்படுத்தினாலதான் கூட்டு போன லெட்டரே இல்ல பிசிக்கலி இல்ல அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல அதை பண்றாரு அடுத்த ஸ்டெப்ல ஜெயலலிதா அலையன்ஸ் வந்து அதை பண்றது இவங்க செய்யலன்னா அப்படின்ற மாதிரியான ஒரு கம்யூனல் போர்ஸுக்கு வந்து தமிழ்நாட்டில் இந்த குரோத் கூட இருந்திருக்காங்க இப்போ ஒரு குரோத் இருக்கு அதை மறுக்க முடியாது ஆனா இந்த குரோத் கூட இவங்க செய்யலன்னா இன்னும் ஏழு வருஷம் தாமதம் ஆகும் இல்ல இல்ல அப்படி பாக்குறப்ப நீங்க வந்து ஜெயலலிதா வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு non secular or anti secular போர்ஸா தானே பார்க்க முடியும் இல்ல அதுதான் சொல்லுவது திமுக வந்து மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் செக்குலர் போர்ஸ் வந்து தன் செக்குலரிஸ்ட விடுறது இஷ்யூ இப்படிப்பட்ட ஒரு நான் செக்குலர் போர்ஸுக்கு ஸ்பேஸ் கொடுத்து வளர்த்தது இருக்குல்ல அதுதான் எனக்கு திமுக ஏற்பட்ட மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் இல்ல அதன் காரணமா தான் அது வரைக்கும் திமுக சகிச்சுட்டு இருந்த விஷயங்கள் இருக்குல்ல அதை பத்தி நான் வந்து விமர்சிக்க தொடங்கிட்டேன் அதுக்கு முன்னே ஏன் சகிச்சுட்டு இருந்தோம்னா எம்ஜிஆர் மாதிரி ஒரு போர்ஸுக்கு எதிராக இதை சகிச்சுக்க வேண்டியது என்ன எம்ஜிஆர் மாதிரி ஒரு நான் பொலிட்டிக்கல் நான் ஐடியாலஜிக்கல் ஒரு ஃபார்மேஷன் இருக்குல்ல அதோட அதன் தொடர்ச்சி தான் ஜெயலலிதா ஆனா ஜெயலலிதா வந்து எப்பவுமே வந்து ஒரு சீரியஸ் பொலிட்டிக்கல் பொருட்கா கணக்கிலே எடுத்துக்கல ஏன்னா அது வந்து ரொம்ப சுலபமா ஆஃப்டர் ஜெயலலிதா டிசின்டேக்ரேட் ஆயிடும் ஆனா திமுக மாதிரியான அமைப்பு ஆஃப்டர் கருணாநிதி டிசின்டேக்ரேட் ஆயிடுச்சு அமைப்பு அல்ல சரி இது வந்து அடுத்து அந்த பர்சனாலிட்டிஸ் பத்தி பேசுறப்ப பாரதியார் மேல் பெரிய மரியாதையும் நம்பிக்கையும் உள்ளவர் நீங்கள் ஆனால் மதிமாறன் போன்றவர்கள் பாரதியும் வர்ணாசிரமத்தையும் சாதி மேன்மையும் தூக்கு பிடித்தவர் தான் என்று சொல்கிறார்கள் இதற்கு உங்கள் பதில் இல்ல இந்த பிரச்சனைக்கு வந்து நான் பதில் சொல்றத விட சரியான பதில் என்னவா ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்குல தீந்தரிட கொஞ்ச நாள் பத்திரிகை நடத்தி சென்ற போது அப்போ வந்து ஆய்வாளர் பார்த்திபராஜா இதுக்கு பதில் புத்தகம் எழுதியிருக்கிறார் மதிவாரனுக்கு பதிலாக புத்தகம் எழுதியிருக்கிறார் பிறகு அந்த புத்தகத்தை பார்த்திபராஜா பாரதியை பற்றி ரொம்ப தெளிவா இருந்து இருக்க பாரதி வச்சு பாக்குறோங்கிற பார்வை இருக்கல அதை சொல்லியிருக்கிறார் யாராவது முடிவு பண்ணா பாத்திபராஜா பத்திருக்கேன் தேடி படிக்கதான் நான் சொல்லுவேன் என்னுடைய கருத்துக்களும் பாத்திபராஜா முன் வச்சிருக்கிற நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்கள் ஜார்ஜ் வந்து பாரதிய வந்து எப்படி பாக்குறேன்னா பாரதி வந்து ஒரு கடவுள் நம்பிக்கையுடையவர் ஆன்மீகத்துல நம்பிக்கையுடையவர் அதே நேரத்துல சமூகத்தை பத்தின ஒரு ரொம்ப கூர்மையான பார்வையும் உடையவர் அதுல வந்து எனக்கு பாரதியுடைய ஆன்மீகத்தோடவோ அதோட எனக்கு எந்த விதமான உறவு இல்லை ஆனால் என்ன வந்து நாத்திகத்தை நோக்கியும் பகுத்தறிவை நோக்கியும் நகர்த்தினது யாருன்னு பார்த்தா பெரியார் இல்லை என்ன அதை நோக்கி நகர்த்தது பாரதி தான் பாரதி மூலம் பார்த்தா நான் வந்து பகுத்தறிவு நாத்திகத்துக்கும் வந்தேன் நடைமுறை வாழ்க்கையில அப்படித்தான் வந்தேன் ஏன்னா சின்ன வயசுல பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்துக்கு கல்லூரிக்கு வர வரைக்கும் கூட நான் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவனா தான் இருந்தேன் இரவு நேரத்தை படிக்கிறதுக்கு வந்து நெற்களுக்கு இருந்தே வைக்காம படுத்து நான் தூங்கினதே கிடையாது பள்ளிக்கூடத்துக்கு கல்லூரி படிக்கிற வரைக்கும் அப்ப வீட்டுல வந்து இப்போ ஒரு பிள்ளையார் பூஜை இருந்துச்சும் பிள்ளையாருக்கு நான் தான் பூஜை செய்வேன் பிள்ளையாருக்கு என்ன பூஜை செய்வேன்னா எனக்கு சமஸ்கிருத ஸ்லோகம் எல்லாம் தெரியாது தெரியாது எங்க வீட்டுல பெரிய அழுத்தம் கிடையாது அப்ப பிள்ளையார் பொம்மைக்கு முன்னால உட்காந்து பூவராக வச்சுட்டு அச்சத அரிசியெல்லாம் எடுத்து வச்சுட்டு பாரதிய விநாயகர் நான்மணி மாலை அந்த விநாயகர் நான்மணி மாலை தான் உறக்க சொல்லி நடுக்கி போட்டு பூஜை செய்யறது தான் இந்த விநாயகர் நான்மணி மாலை தான் எனக்கு வந்து பாரதி ரொம்ப முக்கியமான திறவுகோலா இருக்கு அவனுடைய ஆன்மீகம் அது படிக்கிறப்ப அது கடவுளுக்கும் பாரதிக்கு இருக்கிற உறவு இருக்குல்ல அது முழுக்க வேறவா அதே வரைக்கும் கடவுள் பக்தி பக்தன் கடவுளை நம்ம என்ன நினைக்கணும்னு பொதுவா நம்பப்பட்ட விஷயம் பாரதி வேறவா இருக்கு யாரோ ஒரு நண்பனோட பேசுற மாதிரி பேசுற மாதிரி பாரதி பேசுறாங்க சண்டை போடுறாங்க அப்புறம் அந்த விநாயகர் மாலை முழுக்கவும் பாரதி வந்து விநாயகர்கிட்ட வேண்டதுன்றது இல்ல எனக்கு இதை கூட அதை கொடுன்னு வேண்டதே இல்லை அதுல முழுக்கவும் என்ன சொல்றாங்க தன்னை பத்தி சொல்லிருக்கிறான் படிச்சீங்கன்னா நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராது இருக்கிறது புகழ்பெற்ற பாரதி வரிகள்லாம் அதுலதான் வருது அந்த விநாயகர் நான்மணி மாலையில தான் வருது நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராது இருத்தல் இதுக்கப்புறம் இது வெண்பாங்க கடைசி அடுத்த ஒரு வரி அது யாரும் கொட்டேஷன் சொல்லவே மாட்டாங்க ஏன்னா அது விட நான் மாலைன்னு தெரிஞ்சு இல்ல அந்த நாலாயிரம் சொன்னான் நாலாயிரம் என்னன்னா நான் நாட்டிற்கு உழைக்க நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைக்க இமை பொழுது சோராது உமைக்கு இனிய மைந்தன் கணநாதன் பையன் கணராதன் நம் குடியை வாழ்விப்பான் சிந்தையை மூன்றும் செய் அப்படின்னு அந்த கவிதை முடியுது அதாவது இந்த கவிதை செய்யறது நாட்டை குறைக்கிறது சோறாமல் இருக்கலாம் நீ சிந்தையே பண்ணிட்டு அதை மட்டும் குடும்பத்தை யாரும் பாத்துக்கோங்க பிள்ளையார் பாத்துக்குவாரு சொல்றான் இல்ல அப்ரோச்சா அடுத்து போயிட்டே இருந்தா அச்சம் இல்லை அமுகுதல் இல்லை இடர்படல் இல்லைன்னு அந்த பாட்டு போயிட்டே இருக்கும் இதெல்லாம் யாருக்கு இல்ல இவனுக்கு இல்ல பிள்ளையாருக்கு சொல்ல எனக்கு இல்லை எனக்கு ரெண்டு நான் என்ன பண்ண பண்ணேன் ஹிருதயத்தை கேடின்றி நிறுத்த விரதம் நான் கொண்டனன் அப்படின்னா ஹிருதயத்தை கேடின்றி நிறுத்த விரதம் நான் கொண்டனன் தன்னை சொன்னான் சொல்லிட்டு இவ்வளவும் பண்ணிட்டு எல்லாரும் செய்ய போற பிள்ளையார் என்ன செய்யணும் அவ்வாறே ஆளுக அப்படின்னு நீ சொல்லு போதும் சொன்ன கடவுளுடைய ரோலே பாத்தீங்கன்னா இவன் என்ன செய்ய போறானோ அதுக்கெல்லாம் அவன் வந்து ததாஸ்து சொல்லணுன்ற மாதிரி இவனுக்கும் கடவுளுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்ப ரொம்ப இதுவா இருக்கு நீ எனக்கு இதெல்லாம் கொடுன்னு கேட்கல நான் இதெல்லாம் சேர்ப்பேன் நீ வந்து இதுக்கு எதிராக இல்லாம இதெல்லாம் நடக்கட்டும்னு சரி சரி அப்படின்னு தான் லெவல் இருக்கு நீங்க அவனுடைய வேற பாடல்கள் எல்லாம் படிச்சீங்கன்னா ஆயிரம் தெய்வங்கள் உண்டு தேடி திரியும் அறிவுரிகள் சுத்த அறிவு ஒன்றே சிவம் என்று குரு சுருதிகள் தேடுகிறோம் பல பிட்ட மதங்களிலே தடுமாறி பெருமை அடைகிறோம் அப்படின்னு வேற பாடல்களை வரும்போது அப்ப பாரதிய ஆன்மீகம் மதம் சார்ந்தும் இல்லை பல பித்த மதங்களிலே தடுமாறி பெருமை எழுதியும் பிறகு பல பித்த மதங்கள்ல இருந்து ஏதோ வேற மதத்துல சொல்றானா அப்படின்னு அப்படி இல்லை அது சுத்தாரி மேடனை காடனை மாடனை இல்ல இவனையெல்லாம் கடவுள் நினைச்சிட்டு அப்படின்னு கடவுளுடைய அவதாரங்களா சொல்லப்பட்டதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் கடவுள் மயங்கு இல்லையா அப்படின்னு அந்த பாட்டு போயிட்டு இதெல்லாம் தாண்டி அவன் வந்து எயின ரொம்ப பாரதியை பத்தி முக்கியமா நேரம் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த புதிய ஆத்திச்சுடி அச்சம் தவிர ஆண்மை தமிழ் ஆரம்பிக்கும் ரௌதிரம் பழகு அதெல்லாம் அதுல வரதான் இந்த புதிய ஆத்திச்சூடிக்கு முன்னால ஒரு இறைவன இறைவனை கைவிடுறான் அதை யாரும் சொல்லிட்டே இருக்காங்க இல்ல புதிய ஆத்திச்சூடிக்கு முன்னால ஒரு அப்ப அந்த மரபு ஒரு ஆமா குலாவியர் படிக்கிற அடி முதல்ல முதல்ல ஒரு பிரேயர் அப்படிங்கிற அந்த பிரேயர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான பிரேயர் அதுல கடவுள் யாரு ஆத்திச்சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திற்கும் முழுவன் மேனியான அர்த்தம் ஆத்திச்சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திற்கு முழுவன் பார்க்கடல் மிசை கிடப்போம் அடுத்து நபிக்கு அருள் புரிந்தோம் இயேசுவின் தந்தை இதெல்லாம் பாட்டு என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பரவிடும் பரம்பருள் ஒன்றே அப்படின்னு அர்த்தம் வருது எல்லாமே ஒன்றே அதன் நிலை என்ன புரியுது பரம்பரை ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன அதன் நிலை ஒளியுடும் அறிவாம் அப்படின்னு knowledge ultimate knowledge and wisdom இருக்குல்ல அதுதான் கடவுள் கடவுள் கடவுள் வந்து இப்படி அவனுடைய பார்வை இருக்குல்ல என்ன வந்து இந்த ரிச்சுவல் சார்ந்த மதம் கடவுள் அதுல இருந்து போகும்போது ரொம்ப சுலபமா வர முடியும் வந்து முக்கியமா வந்து சனாதனியாவோ சனாதனத்துக்கு ஆதரவானவோ எனக்கு சனாதனியா இருந்தாலும் வச்சுக்கோங்க அவனை வந்து அவன் ஜாதியில ஏன் விலக்கி வைக்கிறாங்கன்னு அடிப்படையான விஷயத்தையும் பொண்ணு கல்யாணத்தை அவன் பண்ண விடல இல்ல கடையத்துல போய் இவனுடைய மாமனார் இருக்கிற போது அவங்க அனுமதிக்கல இவரை வந்து சாஸ்திர விரோதியா தான் பார்க்காம அப்ப வர்ணாசிரம் பத்தி இவர் தூக்கி பிடிக்கிறவங்க அவங்க அவங்க பார்த்திருந்தாங்க அவங்க ஏன் வந்து ஜாதியை விட்டு விலைக்கு இல்லை இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் அதோட பாயிண்டோட எக்ஸ்டென்ஷன் தான் அடுத்த கேள்வியா நீங்கள் ஆயிரம் தான் காட்டிக்கொண்டாலும் உங்களுக்கும் அவ்வப்போது புனல் அணிவிப்பவர்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் நீங்கள் ஏன் எப்போதுமே உங்களை பார்ப்பனராக காட்டிக்கொள்வதில்லை இன் சம் சென்ஸ் வந்து பாரதி வந்து பாரதிய சனாதன எதிரியாக அந்த காலத்துல பாக்குறாங்க ஆனா இன்னைக்கு வந்து அவரை வந்து சனாதனியா பார்க்கிறவங்களும் இருக்காங்க இப்ப நீங்க வந்து உங்களுடைய நிலையை தெளிவாக சொன்னதுக்கு பிற்பாடும் உங்களுக்கு வந்து ஒரு பூனலை மாட்டி சொல்றாங்களே அப்படிங்கிற கேள்வியோட இரண்டாவது பார்ட் வந்து நீங்கள் ஏன் உங்களை பார்ப்பனராக காட்டிக்கொள்வதில்லை அப்படின்னு கேட்கிறாரு நான் ஏன் காட்டிக்கொள்ள வேண்டும் முதல் கேள்வி ரெண்டாவது நான் பார்ப்பதா என்ன நான் உணர்ந்தால் தானே நான் என்ன பார்ப்பனரை அடையாளப்படுத்த முடியும் நான் வந்து என்ன ஒரு செட்டியார் நினைச்சா செட்டியார்னு பிரவீன் சரி நான் என்ன ஒரு உடையார் நினைச்சா உடையார்னு சொல்லிக்கணும் தலித்து நினைச்சா தலித்து ஆனாலும் உங்களுக்கு மற்றவங்க வந்து என்ன வந்து பார்ப்பனா நான் நினைக்கல இல்ல அதனால நான் அதை காட்டிக்க வேண்டிய அவசியமே இல்லை டசன்ட் வாரண்டி கட்டால் ரெண்டாவது ரெண்டாவது நான் என்ன என்ன வரலைக்கிறேன் ஜாதி கிடையாது மதம் கிடையாது நான் வந்து என்ன மனுஷனா மட்டும்தான் எதுவாகவும் ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு மொழியும் கிடையாது இனமும் கிடையாது நாடும் கிடையாது இல்ல ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அதுவும் கிடையாது அதெல்லாம் ஒரு தற்காலிகமா ஒரு கட்டம் வரைக்கும் மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் அதனால இருக்கு அதுக்கு மேல அது ஒரு ஹியூமன் பீயிங்க தாண்டி வேற ஒண்ணும் பாக்கல ரெண்டாவது வேற ஆட்கள் உங்களை அப்படி கூடுதல் மாட்டி பாக்குறாங்க அதுதான் நான் கடுமையாக எழுத்துக் கொண்டிருக்கிற பார்ப்பனியக்கூடிய இன்னொரு வெளிப்பாடு நான் பார்க்கிறேன் வார்ப்பணியம்னு சொல்லக்கூடிய அந்த கோட்பாட்டுடைய அர்த்தம் என்ன பார்ப்பனியம்னு எதை சொல்றோம் பார்ப்பனர்கள் பின்பற்றுவது மட்டும் பார்ப்பனியம் அல்ல பார்ப்பனியங்கிற கோட்பாடு என்ன அப்படின்னு பார்த்தா அந்த கோட்பாடு ரொம்ப சிம்பிளான கோட்பாடு என்னன்னா ஒருவரை அவருடைய பிறப்பின் அடிப்படையில் மட்டுமே மதிப்பிட்டு நடத்துவது அதுதான் பார்ப்பனியம் சொல்லுவோம் பிறப்பின் அடிப்படையில் மட்டுமே மதிப்பீட்டு நடத்துவதா பார்ப்பன என்று சொன்னால் என்னை வந்து நீ பிறப்பால் பிராமணர் அப்படின்னு சொல்லி மதிப்பிட்டா அவர்கள் தான் பார்ப்பனியத்தை பின்பற்றுவதாக அர்த்தம் சோ அப்படி உங்களை ஒருத்தர் நீங்க எப்படி அது இந்த மாதிரி சொல்லும்போது வந்து சொல்றாங்க நான் முன்வைக்கிற கேள்வி எழுப்புகிற சிக்கல் இருக்குல்ல அதற்கு அவரிடம் சரியான சமாதானமோ பதிலோ இல்லாத இது எளிமையான ஆயுதமாக எடுத்துக்கொள்ள இது வந்து வெறும் அரசியல்வாதி மட்டும் இல்ல இப்ப அறிவுப்புலத்துல சமூக சீர்திருத்தம் சார்ந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய உங்களோட பல கட்டங்கள்ல வந்து நண்பர்களாக இருப்பவர்கள் கூட உங்களை மறுதளிக்கணும் அப்படின்னா உடனே ஆமா அந்த ஆள் இந்த தான் நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல எப்ப மறுதளிக்க வேண்டியிருக்கேன் இல்ல அது அந்த அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு இன்னும் தெளிவாவே தெரிஞ்சிருக்கும் நான் வந்து அவங்க எப்ப என்ன மறுதளிக்க வேண்டியிருக்கேன் அவங்க சம்பந்தப்பட்ட ஏதோ ஒன்று நான் ஒரு கேள்வி எழுப்புறேன் ஒரு சிக்கல் எழுப்புறேன் ஆமா அதுக்கு அவங்க கிட்ட சரியான பதில்கள் எதுவும் இல்ல சொல்ல தங்களை நியாயப்படுத்திக் கொள்ள சொல்ல சரியான பதில் இல்ல சரி ஒரு எக்ஸ்டென்ஷன் அப்ப அதை டைவர்ட் பண்றதுக்கு இது ஒண்ணுதான் பயன்படுத்துற ஆயுதமா இருக்கு சரி இல்ல இப்ப நீங்க வந்து பலவேறு போராட்டங்கள்ல பலவேறு நண்பர்களோட பலவேறு பின்புலத்தை சேர்ந்தவர்களோட பழகிருக்கீங்க நம்ம அப்படி வந்து அதுல வந்து யாராவது ஒருவர் உங்களை வந்து பார்ப்பனர் அப்படின்ற தூட்டும் வகையில பயன்படுத்தினதுக்கு பிறகு அவர்களோட சேர்ந்து நீங்க வந்து இதே மாதிரியான ஒரு சாதி மறுப்பு போன்ற விஷயங்கள்ல வந்து திருப்பி ஈடுபட்டு செயல்பட்டுறது ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இருக்கா ஒரு காமன் இஷ்யூஸ்ல சேர்ந்து வேலை செய்யறேன் ஒன்றும் சந்தேகமே இல்லை உதாரணத்துக்கு விஷயங்களை சொன்னாங்க உதாரணமா கேணியன் கேணி சந்திப்பு மூணு வருஷமா இருக்கிற கேணி சந்திப்புகள்ல வந்திருக்கிறவங்க ஜெயமோகன் எனக்கு கடுமையா திட்டிருக்காரு சாருணி வேதா எனக்கு கடுமையா திட்டிருக்காரு பிரபஞ்சன் மேடையில என்ன பாப்பான திட்டி பேசியிருக்காரு ஆ மார்க் இந்த மேடையில பார்ப்பான திட்டிருக்காரு ஆனா இவருடைய எல்லாரையும் கேணி சந்திப்புக்கு அடைத்து அவர்களை இங்க விருந்தினர்களாக பேச வைப்பதற்கு அதை நானும் பாஸ்கர் சக்தியும் செஞ்சிருக்கேன் இவர்கள் இந்த மேல இந்த விமர்சனம் இதெல்லாம் வந்து நான் பொருட்படுத்தவே இல்லை அது வேற ஆனா இவர்களுக்கு சமூகத்துல ஒரு பங்களிப்பு ஒரு ஆளுமையாக இருக்காங்க இவர்களை வந்து கேள்விக்கு வரக்கூடிய நேரங்கள் கண்டிப்பது அவசியம் இவர்களோடு உரையாடுவது அவசியம் நினைக்கிறோம் அப்ப அவர்களை கூப்பிட்டுங்க சரி அது எனக்கு இப்ப வந்து இப்படி உங்களை பார்த்து அப்படின்னு திட்டிட்டு அவங்க உங்களை திருப்பி சந்திக்கிறப்ப என்ன நடக்குது அப்ப அவங்க அவங்க உங்களை எப்படி எதிர்கொள்றாங்க நீங்க அவங்களை எப்படி எதிர்கொள்றீங்க எனக்கு அவங்களை எதிர்கொள்றதுல எந்த சிக்கல் இல்ல என்ன ஏன்னா நான் அவங்களை திரும்ப சந்திக்கிற போது எந்த பிரச்சனைக்காக சந்திக்கிறேனோ அந்த பிரச்சனையை ஒட்டிதான் நான் அவங்களோட உரையாடுறேன் அவர்களுக்கு ஏதாவது தர்ம சங்கடங்கள் இருந்தா அவங்க தான் சொல்லணும் இல்ல கரெக்ட் ஆமா அதை பத்தி நீங்க எப்படி சொல்ல முடியும் எனக்கு எந்த தர்ம சங்கடமும் அது இல்லை அண்ட் ரெண்டாவது நான் வந்து அடிப்படை நாகரிகத்தை பின்பற்றக்கூடிய ஆனால் இப்ப ஒரு பொது பிரச்சனைன்னு வச்சுக்கோ அணுகுடைய எதிர்ப்புக்காக ஒரு கூட்டம் நடக்குது அல்லது மீடியா வாட்சுக்காக ஒரு கூட்டம் நடக்குது மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையை நான் கூப்பிடுறேன் அவர் வராரு எங்க வீட்டுல இங்க வந்து இதே சந்திச்சு பேசுறேன் எங்க மால் சொன்ன உடனே நான் வந்து இந்த மால் தான் நீங்க பாப்பான்னு திட்டினீங்க இப்ப பேசுவீங்களா அப்படின்னு கேட்கறது இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப மன கண்ணியக்கூடிய வளர்ச்சி தான் நினைக்கிறேன் என்ன என்ன காரணம்னா நான் நீங்க வாங்கன்னு சொன்னவங்களை அவர் அதை பொருட்படுத்தாம அவர் அக்கறை இல்லை ஒரு கண்ணியம் இருக்கு அந்த கண்ணியத்தையும் நான் மதிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அடிப்படையில் நிறைய காமன் ஒர்க் பண்றவங்க எல்லா ஏரியாலையும் காமன் அவசியம் அவசியம் ஒர்க் அண்ட் சமூகத்தை ஒர்க் ரொம்ப சரி இன்றைய சமூக இன்றைய தமிழக சமூக நிலைப்பாட்டில் பெரியாரின் தாக்கம் என்ன பெரியாரின் தாக்கம் இல்லாத மற்ற மாநிலங்கள் தமிழகத்திலிருந்து எப்படி வேறுபடுகின்றன தமிழ்நாட்டில் சமூக இது வந்து முருகன் கண்ணன்கிறவர் பெரியாருடைய தாக்கம் பெரியார் இந்த வேலை பெரியார் வேலை ஒன்று இடஒதுக்கீடு சார்ந்த ஒரு சமூக நீதி சரி இன்னொன்று ஆண் பெண் உறவுல பெண்ணை சமத்துவத்தை கொண்டு வருவதற்கான பெண் விடுதலை சார்ந்த விஷயங்கள் வந்து மூணாவது கடவுள் மறுப்பு அப்படின்னு இந்த மூணு ஏரியாவை பிரதானமா பெரியாருடைய தான் சொல்லுவாங்க இந்த மூணு ஏரியாலே ஒரு நடக்கும் இந்த மூணு ஏரியாலே அவருடைய கருத்துக்களை உபதேசிக்க சாதி மறுப்பு முக்கியமாக பார்ப்பனிய எதிர்ப்பு இல்ல மத ஜாதி ஒன்றெல்லாம் மறுக்கிறார் போது கடவுளையா இருக்காரு அவர் ஏன் கடவுளை எதிராக இருக்கிறாரு காரணம் சொல்றாரு நம்ம பெரியார் தொடக்க கால முழக்கம் வந்து கடவுள் இல்லை கிடையாது அவருடைய ஆரம்ப முழக்கம் கடவுள் இல்லைன்னு சொல்லல ஆரம்ப முழக்கம் கடவுளை மரதான் இல்ல அவர் வச்ச முன் வச்ச வாசகமே கடவுளை மற மனிதனை நிலைமை தான் வைக்கிறாரு ஆனா இது வந்து சாஃப்டா இருக்கு யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க கடவுளை மரங்கிறது கடவுளை மறு அப்படின்னு அடுத்து மாறும் போது அப்ப அது காரணம் சொல்றாரு என்ன சொல்றாரு ஜாதி இருக்கா உடுக்குதா அதுக்கு என்ன காரணம் இந்த மதத்தை ஜாலியாக இருக்கு இந்த மதம் எதை நம்பிக்கையா வச்சுருக்கீங்க அடி கடவுளை வச்சு தான் இருக்கு அப்ப இந்த கடவுளை டெமாலிஷ் பண்ணாதான் இந்த இதெல்லாம் மனமே கடவுள்ன்ற விஷயத்தை கொஸ்டின் பண்ணாரு இதுதான் ஒரு போக்கு இன்னொன்று ஆண் பெண் சமத்துவ பிரச்சனை இந்த ஒரு விஷயம் மூணாவது தான் வந்து இடஒதுக்கீடு சார்ந்த உடனடியான சார் இதுல சமூகத்தில் என்ன ஏற்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா இடஒதுக்கீடு சார்ந்த அம்சமும் சமூக நீதி அம்சம் இல்லை அதை மட்டும்தான் பெரியாரிடமிருந்து தமிழ் சமூகம் எடுத்துட்டு ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகிற ஒரே அம்சமா இருக்கு பெரியாருடைய மீதி ரெண்டு ஏற்கப்படலை முக்கியமா அந்த பெண் சமத்துவங்கிறது பெண் சமத்துவம் ஏற்கப்படல நாத்திகமும் கடவுள் மறுப்பு ஏற்கப்படல என்ன இது காரணம் ரெண்டு ஏற்கப்படாத காரணம் என்னன்னா பெரியார் வந்து ஒரு லாபியிஸ்டா மட்டும்தான் இருந்தாரு ஒரு பிரஷர் குரூப் லாபியிஸ்டா மட்டும்தான் அவர் டேரக்ட் பொலிட்டிக்கல் பவர் உள்ள இல்ல வரல அப்ப டைரக்ட் பொலிட்டிக்கல் அவருக்குள்ள வந்து அவருடைய சிந்தனை போக்கு பின்பற்றின அண்ணா திமுக இருக்காங்க இல்லையா அவங்க இந்த ரெண்டே இருக்கல அவங்க அவருடைய இந்த இடஒதுக்கீடு சார்ந்த சமூக நீதி இருக்குல்ல அதை மட்டும் அதை மட்டும்தான் அவங்க எடுத்துட்டாங்க அப்ப பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட்டுக்கு வந்தவங்க இந்த ரெண்டு எடுக்காததுனாலதான் இந்த ரெண்டு வேலை செய்யணும் அதான் முக்கியமான காசு ஆனாலும் பெரியார் சமூகத்தில் தாக்கம் இந்த ரெண்டு ஏரியால தாக்கம் இல்லை சிந்தனையாளர்கள் கொஞ்சம் சிந்திக்கிறவங்க மத்தியில் மட்டும்தான் இருக்க முடியாது பரவலான இல்ல அது காரணம் அரசியலுக்கு வரும்போது அரசியல் அதே எக்ஸ்டென்ஷன்ல வந்து பிற மாநிலங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா அந்த இடஒதுக்கீடுங்கிறது வந்து இங்க வந்து ஒரு பெரிய அளவு எதிர்க்கப்படுறது இல்ல அது பெரியார் போன்ற ஸ்போர்ட்ஸ் இல்லாததுனாலதான் இடஒதுக்கீடு சார்ந்த சமூக ரீதியே விளங்கிக் கொள்ளப்படாம இருக்கு அப்ப மத்த மத்த இதுல அந்த பெண்களுக்கான சமத்துவமோ இல்ல எல்லாருமே இங்க மேபி தமிழ்நாட்டுல கொஞ்சம் அதை பத்தியான ஒரு பேச்சு இருக்கு அங்கிருந்து கொஞ்சம் சில இயக்கங்கள் இருந்து அதாவது உதாரணமா ஏதோ ஒரு விதத்துல நாராயணகுருடைய மூவ்மெண்ட் வந்து கேரளால சில இம்பாக்ட் பண்ணிருக்கு ஜோதிராவுக்குள்ளே அம்பேத்கரும் மகாராஷ்டிரால ஒரு இம்பாக்ட் பண்ணிருப்பாங்க அந்த லெவல்ல இம்பாக்ட் பட் ஒரு வைட் ஸ்ப்ரெட் இம்பாக்ட்ங்கிறது இல்லவே கிடைக்கல குறிப்பா ஹிந்தி படத்துல பாத்தீங்கன்னா விபி சிங் வர வரைக்கும் இந்த கேஸ்ட் பேஸ்ட் சோசியல் ஜஸ்டிஸ் இஷ்யூவே இருக்கிற பேச்சே இல்லாம இருக்கும் இது வந்து கருணாநிதி பத்தின முன்ன கேள்வியோடைய வேற மாதிரியான கேள்வி உதயகுமார் ஸ்ரீ அப்படிங்கிறவர் கேட்கிறாரு கருணாநிதி ஏதாவது நல்லது பண்ணியிருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரியே ஏன்னா நீங்க வந்து அவர் கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரியே தான் இருக்கிறதுனால ஏதாவது அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சராக ஏதாவது நல்லது பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறீங்களா உங்களால லிஸ்ட் கொடுக்க முடியுமா நிறைய விஷயம் சொல்ல மாட்டேன் உதாரணமா அனைத்து ஜாதி அச்சவேர் ஆளானவங்களா இருக்குல்ல ஒரு பெரிய ரேடிக்கல் அது நடைமுறையில வந்து சஃபர் ஆகிட்டு வேற ஆனா அதுல இருந்து அடுத்த கூட்டு போனோம் கோவில் நுழைவு போராட்டம்னு ஒண்ணு நடக்குது ஒரு காலகட்டத்தில் அது அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போவதில்லை அந்த மாதிரி இதே அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடிய இன்னொன்னு என்னன்னு முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கான ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்குல்ல அவர் பீரியட்ல தான் அதுக்கான பிறந்த வீட்டு சொத்துல பெண்களுக்கு சொத்துல உரிமை உண்டுங்கிறது சம உரிமை சம உரிமை வந்து கருணாநிதியுடைய பீரியட்ல மட்டும்தான் நடந்துச்சு அவர் தான் கொண்டு வந்தார் அதை பிறகு நம்ம மார்ஜினலைஸ் செக்ஷன் பார்த்தோம்னா அறவாணிகள் போல டோட்டலாவே செக்ஷுவலி மார்ஜினலைஸ் செக்ஷன் இருக்குல்ல அவங்க வந்து ஈக்குவாலிட்டி கொண்டு வரதுக்கான வாரியம் கிரியேட் பண்றது ரேஷன் கார்டு கொடுக்கறது இது மாதிரி ஏரியாஸ்லாம் அவருடைய ரூல் வந்து ரொம்ப முக்கியமான ரூல்ஸ் நான் பாக்குறேன் பிறகு ஒரு சீஃப் மினிஸ்டர் எப்படி பங்கன் பண்ணோங்க மெத்தடாலஜி அதுல தன்னை வந்து பொதுமக்களுடைய எந்த செக்ஷனும் அணுகுவதற்கான சேனல்ஸ் ஓப்பனா இருக்கிறது அதுல அவருக்கு நிகழ்வு யாருமே இல்லை அவர் வந்துதான் நீங்க வந்து அவருடைய கவர்மெண்டோட ஒத்தே வராத ஒரு பிரச்சனையை பத்தி அது கவர்மெண்ட் ரீகன்சிடர் பண்ணணும்ன்ற விஷயத்த நீங்க அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் அத இத அவருக்கு பிறகு வந்து சீஃப் மினிஸ்டர் சரி எம்ஜிஆரும் சரி ஜெயலலிதாவும் சரி ரெண்டு பேருக்கும் இதை சேர்க்கறதுங்கிறது இருக்குல்ல தகவலை கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறத பெரிய கஷ்டமான விஷயம் ஸோ ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து எப்படி வந்து should be receptive and open to இல்ல ஃபீட்பேக்ஸ் ரெஸ்பான்சஸ் இருக்குல்ல அது மேல அவர் என்னென்ன செயல்படுறாருங்கிறது அதை எடுத்து ஆனா இந்த ஓப்பன் சேனல்ஸ் வச்சிருக்கிறது இருக்குல்ல அது அவருடைய மிக முக்கியமான பங்கு அவரோட எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் போன் பண்ணி இந்த விஷயமா நான் பேசணும்னு சொல்லி ஒரு பத்திரிகை அதிபர் பேசலாம் பத்திரிகை ஆசிரியர் பேசலாம் அவர் வந்து தானே பத்திரிகை ஆசிரியர் கூப்பிட்டு ஏன் இந்த செய்தி போட்டீங்க நேரம் கேட்கக்கூடிய ஆள் என்ன அந்த மாதிரி அட்வைஸ் வச்சிருந்தா இதெல்லாம் பாசிட்டிவ் தான் நான் பாக்குறேன் ஓகே இது வந்து பெரியார் பத்தி நம்ம நிறைய கொஞ்சம் முன்னாடி பேசணும் அதோடைய ஒரு ஃபாலோஅப் வந்து இது நானும் நெட்ல நிறைய பார்த்திருக்கேன் பெரியார் வந்து தலித்துகளுக்கு ஒன்றுமே செய்ததில்லை பல்வேறு கட்டங்களில் தாழ்த்தப்பட்ட உழைக்கும் மக்களுக்கு எதிரான கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள் கூறியிருக்கிறார் என்று சொல்கிறார்களே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அவருடைய லாபி அவருடைய டார்கெட் ஆடியன்ஸுங்கிறவங்க வந்து இந்த பிற்படுத்தப்பட்ட இடைநிலை சாதிகள் தான் தாழ்த்தப்பட்ட மக்கள் பத்தி அவர் ஒண்ணுமே கவலையப்படல என்பது குற்றச்சாட்டாக இந்த இவர் சொல்றாரு இல்ல இல்ல அது முதல்ல தப்பு என்ன தப்புன்னா பெரியார் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வேலை செய்வதற்கு ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே தலித்துகளுக்காக வேலை செய்வது ஆரம்பிச்சுட்டார் அது காங்கிரஸ் இருக்கும் போதே அவர் ஆரம்பிச்சுட்டார் அவர் வந்து அரசியல நுழைஞ்ச போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல அவர் அரசியலுக்கு வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல ஈரோடு பிரின்சிபல் சேனல் பண்ணிட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவர் அப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருக்காரு அந்த ஆண்டுகளும் காங்கிரஸ் அப்ப காந்தியுடைய தீண்டாமை எதிர்ப்பு இயக்கத்துல பெரியார் முக்கியமான ரோல் தமிழ்நாட்டில் பிளே பண்றாங்க அது தீண்டாமை என்பது முழுக்க முழுக்க தலித் ஜாதிகள் சம்பந்தப்பட்டது மட்டும்தான் அது இடைநிலை ஜாதிகளுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயம் அவர்களுக்கு இல்லாமே பின்பற்றினாங்க இல்ல அதனால பெரியார் அப்பா அந்த காலகட்டத்தை கடுமையா பின்பற்ற இல்லாம எதிர்ப்ப பின்பற்ற அடுத்து காந்தியோடவும் காங்கிரஸோடவும் இடஒதுக்கீடு சம்பந்தமான கருத்து வேறுபாடு வந்து காங்கிரஸ் விட்டு காங்கிரஸ் வெளியே இருக்கும்போது வெளியேறிய பிறகும் அவர் போயிட்டார் சுயமரியாதை கிட்ட தொடங்கிட்டார் அதன் பிறகு பல ஊர்களில் போய் தாழ்த்தப்பட்டவர்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு கடல் இல்லைங்கிற பிரச்சனை வரும் போது அப்ப வெவ்வேறு விதமான ரிலீஃப் மெஷர்ஸ்ல கிணறு வெட்டுவதெல்லாம் நடந்திருக்கு அவங்களுக்குன்னு கிணறு வெட்டி கொடுக்கிறது அதெல்லாம் நடந்திருக்கு அப்ப அந்த கிணறு எல்லாருக்கும் பொதுதான் எல்லா ஜாதியும் உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கிணறுலாம் ஓபன் பண்ணிருக்காங்க அப்படி ஒரு கிணற வந்து பெரியார் போய் திறந்து வச்சிருக்க தாழ்த்தப்பட்டவர்களுக்குன்னு அப்ப அந்த கிணறுக்கு அவர் காந்தி கிணறுன்னு பேர் வைக்கிறார் சரி சரி அவர் காங்கிரஸ் விட்டு தொடர்ந்து வந்து அடுத்த கட்டத்தில் அவர் என்ன செய்யறாருன்னா அவர் இந்த நாத்தியம் பகுத்தறிவு கடவுள் மறுப்பு மத ஜாதி எதிர்ப்பு பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா பிராமணர் பிராமணர் அல்லாதார் அப்படின்னு ரெண்டு பிரிவா தான் அவர் முக்கியத்தையுமே பிரிக்கிறார் அதன் பிறகு பிராமணர் அல்லாதார் யாருன்னு சொன்னார் எல்லாருமே சூத்திரர் அப்படின்னு அப்ப அவருடைய பார்வை பெரியாருடைய பார்வையில தலித்துகள் உட்பட எல்லாரும் நீங்க வந்து இந்த பிரிவை ஏத்துக்கிறீங்களா இந்த பிராமணர் பிராமணர் அல்லாதான்னு அவ்வளவு சிம்பிளா பிரிச்சா இந்த இந்த அவர் எதிர்கொண்ட பிரச்சனை வந்து இந்த பிரிவுல சரியா போயிடுது இல்ல அன்னைக்கு வந்து அரசியல் அதிகாரம் அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கும்போது அது இந்த ரெண்டு பிரிவாக தான் பிரிஞ்சிச்சு பிரிட்டிஷ் வந்ததுக்கு பிறகு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல பவர் ஜார்கையில இருக்கு ரூலிங் பவர் யாரா இருக்காங்க அப்படிங்கறத பார்க்கும்போது அப்ப அன்னைக்கு இஷ்யூ பிராமின் பிராமின் அல்லாதவர்கள் தான் பிரிஞ்சிருக்கு பொலிட்டிக்கல் தான் அட்ரஸ் பிறகு விளைவாகத்தான் மீதி ஓகே ஏன் ஓகே கொஞ்சம் வேற டிரெக்ஷன்ல வந்து இலங்கை தமிழர் பிரச்சனையில் சோ ராமசுவாமி மற்றும் சுப்பிரமணியம் சுவாமி மட்டுமே வேறு கோணத்தில் கருத்து தெரிவிக்கின்றனர் நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள் இலங்கை தமிழர் பிரச்சனையில குறிப்பிட்ட நண்பர் வந்து நான் எழுத கட்டுரைகள்லாம் படிக்கலன்னு நினைக்கிறேன் ஓப்பங்கள்ல இல்ல அவர் என்னன்னா அவர் தன் பேரை கொடுக்கல கடவுள்னு கொடுத்திருக்காரு யாரு அவர் எல்லாம் அறிஞ்சவர் கடவுள் எல்லாம் அறிஞ்சவர் அதனால நான் நிறைய கட்டுரைகள் காலகட்டத்தில் எழுதியிருக்கேன் அதாவது அவர் வேறு கோணத்தில் கருத்து இருக்கின்றனர்னா சோழாமசாமி சுப்பிரமணிய சாமி வந்து completely anti LTTE not only anti LTTE ஒரு ஒரு அடக்குமுறையோட வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மக்களுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை எல்டிடி என்பது அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு அமைப்பு அதற்காக வந்து இந்திய அரசு எந்த அது ராஜபக்சேயோ அதுக்கு முன்னாடி இருக்கிற யாராக இருந்தாலும் அந்த இலங்கை அரசுக்கு முழுவதுமாக உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற கருத்து தெரிவிக்கிறவங்க தான் ரெண்டு பேரும் அப்படிங்கிற பார்வையில அந்த நான் என்னுடைய கருத்து அது அல்ல ஆனா நான் வந்து வெவ்வேறு விதமான எடுத்து வெவ்வேறு கருத்துக்களை பதிவு பண்ணிருக்கேன் எண்பத்தி மூணுல வெளிப்படை நடந்ததிலிருந்து எண்பத்தி ஏழுல ராஜீவ் தேவன் ஒப்பந்தம் வந்த காலகட்டம் வரைக்கும் அப்போ மிக கடுமையா இங்க தமிழ்நாட்டுல தமிழர்கள் உரிமைகளுக்காக முயற்சிகள் நடந்தன காலகட்டம் அப்ப அதுக்காக உரிமை பாதுகாப்பு கூட்டமைப்புன்னு ஏற்படுத்தப்பட்டது அப்ப அந்த கூட்டமைப்புல வந்து தலைவராக பேராசிரியர் சாலை இழந்தனன் காலமாயிட்டாரு அதுல செயற்கூடுல கொஞ்சம் மேத்தா திரைப்பட டிசி குமராளன் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் நான் நாங்க இருந்தோம் நானும் அந்த செயற்குள்ள அப்ப நாங்க தான் வந்து இந்த மனித சிந்தனை நடத்தி அமைதிப்படைக்கு எதிர்ப்பு ராஜீவ்ஜேவன் எதிர்ப்பெல்லாம் ஏற்பாடு செய்தோம் அப்ப அன்னைய காலகட்டத்தில் இந்த பிசி குங்கநாதன் மேத்தாவும் அதிமுக சார்புடையவர்கள் பேராசிரியர் கால இளந்தரையர் பகுத்தறிவாளர் அளவு திராவிட கழக சார்புள்ளவர் சொல்லுவாங்க சுபவீர பாண்டியன் கொஞ்சம் இடதுசாரி பார்வையும் கொஞ்சம் திமுக பார்வையும் உடையவராக இருந்தார் நான் இது எதுவும் இல்லாம ஒரு இடதுசாரி பார்வை மட்டுமே உடையவராக என்று சொல்லலாம் காலகட்டத்தில் நாங்கள் எல்லாருமே சேர்ந்துதான் இந்த அமைப்புல அன்னைக்கு இருந்தோம் முன்னேற்றங்களை நடத்தினால அன்னைக்கு வந்து என்ன நிலைமை இருந்ததுன்னா எல்டிடி மட்டும்தான் ஒரே போராடி புகழ்ந்த நிலைமை அன்னைக்கு இல்லை அன்னைக்கு நாலு பிரதான குழுக்கள் இருந்தன அடுத்த கட்டத்தில் தான் ஒவ்வொன்றாக இந்த பல்வேறு குழுக்களை தலைவர்களை சந்திப்பது அவரோடு பேசுவதற்கான வாய்ப்பெல்லாம் எனக்கு இருந்தது பிரபாகரின் பாரதியை கூட ஒரு முறை பத்திரிகையாளராக நான் சந்திச்சிருக்கேன் பிறகு குட்டியாருடைய பத்மநாபா ஈராசுடைய பாலகுமாரன் இவரையா சந்திச்சிருக்கேன் பாலகுமாரனோட அதிகமாக உரையாடி இருக்கிறேன் விடுதலை புலிகளுடைய பேபி கூட உரையாடியிருக்கேன் அவர்களோடலாம் சந்திச்சிருக்கோம் அந்த காலகட்டத்துக்கு பிறகு முழுக்க முழுக்க இதர குழுக்கள்லாம் அழித்து ஒழிக்கப்பட்டு எல்லாமே மாநில சட்டம் வந்து ராஜீவ் படுகொலை நடக்குது இல்லையா அது நடக்கிற காலகட்டத்தில் என்னுடைய பார்வை இந்த விஷயங்கள்ல பாரத் தொடங்குது நான் சொல்லலாம் பாரத் தொடங்கியதுன்னா எந்த இடத்துல பாரத் தொடங்கியதுன்னா ஈழத்தமிழருடைய சம உரிமை வேண்டும் இல்லை எந்த மாற்றம் இல்லை சிங்களவர்கள் அங்க ஒரு மோசமான ஒடுக்குமுறையில ஈடுபட்டு இருக்காங்க எந்த கருத்து மாற்றம் இல்லை ஆனால் இதுக்கான தீர்வுகள் என்ன இருக்குல்ல அதுல வந்து மாற்றங்கள் வந்து வரத்துறைதான் தொடங்கிதான் குறிப்பா ராஜீவ் படுகொலை வந்து புலிகள் செய்த இரண்டு பெரிய தவறு இருக்குன்னு நினைக்கிறேன் இரண்டு பெரிய விளைவுகளை ஒண்ணு இந்திய அரசியலையும் அது பாழ்படுத்தியது இலங்கை அரசியலையும் அது பாழ்படுத்தியது ராஜீவ் படுகொலை ரெண்டு இடத்துலையும் மிக மோசமான விளைவுடைய அந்த படுகொலை செய்யப்படாமல் இருந்திருந்தால் விடுதலை புலிகளுக்கு பின்னால் ஏற்பட்ட சிக்கல்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்காது இந்தியாவில் அணுகுமுறையை கடுமையா மாற்றி அமைத்தது அதனால ஈழத்தமிழர்களுக்கே பெரிய பின்னடைவை ஏற்படுத்தின ஒரு விஷயம் அது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் என்பது ராஜீவ் கொல்லப்பட்ட போது நடந்த தேர்தல் என்பது காங்கிரஸ் ராஜீவும் படுதோல்வி அடைஞ்சிருக்க வேண்டிய தேர்தல் அது ரொம்ப சிறப்பா எப்படி தெரியும்னா அந்த அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு கட்டம் ராஜீவ் போட்டிட்டு தேர்தல் அதுக்கு இறந்த பிறகுதான் இன்னொரு கட்டம் அந்த முதல் கட்டத்துல ராஜீவை தவிர வேறு யாரும் தேர்ந்தெடுக்கப்படவே இல்லை காங்கிரஸ் அவ்வளவு படுதோல்வி ரெண்டாவது பேஸ் எலெக்ஷன்ல சிம்பத்தில காங்கிரஸ் ஜெயித்தது நரசிம்மராவ் வந்தாரு நரசிம்மராவ் வேற ஒரு புதிய பொருளாதாரக்கு உரிமையோடு வந்தாரு எல்லாம் சரியா இப்ப காங்கிரஸ் தோற்று இருந்தாலும் இந்தியாவில் என்ன மாதிரியான அரசு உருவாகி இருக்கும் பெரும்பாலும் பிபிசியின் தலைமையிலான ஒரு அரசு தேசிய முன்னணி அரசு உருவாகி இருக்கும் அதே புதிய பொருளாதார கொள்கையை முட்டாக நிராகரிச்சிருக்குமான நிராகரிச்சிருக்காது ஆனால் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்குமான ஏற்றுக்கொண்டிருக்காரு இங்கே ஒரு மிக்ஸ் ஒன்று அது முயற்சி பண்ணிருக்காங்க அப்ப முழுக்க இந்திய அரசியல் வரலாறு கூட தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து வேறு மாதிரியாக மாறக்கூடிய வாய்ப்பு இப்படி பல விதங்கள்ல இரண்டு நாட்டு அரசியலையும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியது அந்த படுகொலை ராஜ்ய படுகொலை நான் பாக்குறேன் அதனால் ஏற்ற பிரச்சனையை தீர்க்கவில்லை அது கடைசியில வந்து புலிகளை அழித்து விடுகிற விஷயம் வந்து முடிஞ்சிருச்சு இறுதி யுத்தத்தை பொறுத்த மட்டும்தான் என்னுடைய குறிப்பிட்டிருக்காங்க ஏதோ ஒரு கட்டத்தில் பேச்சுவார்த்தை மூலமாக அடுத்த கட்ட தீர்வுக்கு புலிகள் போகாமல் இருந்ததும் ஈழத்தமிழருடைய பிரச்சனைக்கு காரணம் இருந்தது உதாரணமாக சுட்டிக்காட்ட விரும்புவது நெல்சன் மண்டேலாவை தான் மண்டேலா வந்து ஏன் ஒரு முக்கியமான தலைவராக இன்னும் நான் பார்க்க வேண்டியிருக்கேன் காரணம் அவர் வந்து புலிகளை போலவே ஆயுத போராட்டத்தில் நம்பிக்கையோடு தலைவர் தான் நேஷனல் காங்கிரஸ் வந்து ஆர்மி ஸ்ட்ரகிள் ஈடுபட்டிருந்தாங்க அதனால அவர் கைது செய்யப்பட்டு பல ஆண்டுகள் சிறையில வைக்கப்பட்டிருந்தார் அவர் சிறையிலிருந்து விடுவிக்கப்படும் போதும் ஆப்பிரிக்க நேஷனல் காங்கிரஸ் வந்து ஆர்மி ஸ்ட்ரகிளை இல்லை அது வரைக்கும் அது ஆர்மி ஸ்ட்ரகிள் தான் இருக்கு இவர் விடுவிக்கப்படும் போதும் கூட ஆனால் இவர் விடுவிக்கப்பட்ட பிறகு தொடர்ந்து நாங்கள் ஆபீஸ் செல்ல போவோம் சொல்லிட்டு போயிருந்தாருன்னா தென் ஆப்பிரிக்கா வரலாறு மாறி போய் மாறி ஆனால் அது விடுவிக்கப்பட்ட பிறகு மண்டேலா வந்து through talks through discussion through negotiations உலகம் முழுக்க தன் பக்கம் இருந்த ஒரு சாதகமான அனுதாப நிலை இருக்குல்ல அது அதை பொலிட்டிக்கலா தங்களை கன்வெர்ட் பண்ணிக்கிற வேலை இருக்குல்ல அது ரொம்ப சிறப்பா செஞ்சு வச்சா தென்னாப்பிரிக்கால நிலைமை வந்து பிரமாதமாக மாறிச்சு நீங்க அதனால மண்டேலா இன்னும் உயிரோடு இருக்கிறார் இல்ல ஒரு மதிக்க தகுந்த தலைவர் நிச்சயம் மண்டேலாவுடைய நிலையை பிரபாகரன் அடைஞ்சிருக்க வேண்டும் இல்ல அதை வந்து பிரபாகரன் செஞ்சிருந்தா நான் ஒரு கட்டுரையில கூட குறிப்பிட்டிருக்கேன் பிரபாகரன் குறைஞ்சபட்சம் இலங்கை ஒருமித்த இலங்கைக்கு உட்பட்ட தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்து அமைதியான ஒரு ஆட்சி நடத்தக்கூடியதை நான் கனவாக பார்க்கிறேன்னு நான் ஒரு கட்டுரை கூட எழுதியிருக்கேன் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை முயற்சிகளுக்குள்ள போகாது இருக்குல்ல அதுவும் பின்னடைவுக்கு ஒரு காரணம் ராஜபக்ஷ அரசு சிங்கள அரசும் ஒரு கடுமையான ஒடுக்குமுறை அரசுங்கள்ல எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது அவர் இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது மோசமான விஷயம் வந்து மாறுபட்ட கருத்து இல்லை இங்கதான் என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா உடையாண்டிய இந்த அரசியல் பிள்ளைகளுக்கு உடனே வலுப்படுத்துகிற மாதிரி இந்தியாவுடைய அரசியல் பிள்ளைகள் இந்திய அரசுடைய அரசியல் பிள்ளைகளும் சேர்ந்து இந்திய அரசு ஒரு ஆக்டிவ் இன்டர்வென்ஷன் இல்லையா அதை ராஜீவ் கொலைக்கு பிறகு செய்ய தவறியது இருக்குல்ல அது ஒரு பெரிய செட்டாக் ஆனா அது புரிஞ்சு கொள்ளக்கூடியதான ஒரு அது எப்படி வந்து அதை செய்திரு அதுக்கான ஸ்டேட்ஸ்மெண்ட் இங்க இல்லை அது புரிஞ்சிக்கக்கூடியதல்ல அரசாங்கங்கள் வந்து இதை கடந்துல போகணும் உண்மைதான் அதை நான் ஒத்துல தென் ஆப்பிரிக்கால வந்து நெல்சன் மண்டேலாவும் கிளார்க்கும் ஒன்னா உட்காந்து பேசுறாங்க கிளார்க்கு தானே நெல்சன் மண்டேலாவுக்கு எல்லாரையும் நம்ம வந்து குவிச்சவன ஒருத்தர் கரெக்ட் அவரோட தான் நெல்சன் மண்டேலா உட்கார்ந்து பேசுறாரு இல்லையா இல்ல இல்ல அது உண்மைதான் பட் அந்த மாதிரியான ஒரு தலைமை இங்கேயும் இல்லாம போனதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர்ங்கிறது ஒரு active intervention to solve issue இல்லை மாறாக அது தன்னுடைய சீனா சென்ட்ரிக் ஃபாரின் பாலிசிக்குள்ள போய் சிக்கிக்கொண்டு ராஜபக்சே கவர்மெண்ட்டுக்கு லீவரேஜ் மடில்டு திங்கிங் இல்ல ராஜபக்சே கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய லீவரா சீனாவை கொடுத்துருச்சு அதான் சிக்கல் ஒரு கூடங்குளம் சார்பா ஒரு ரெண்டு ஆனா ஜோவுடைய சாமியுடைய கருத்துக்களுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை கூடங்குளம் பத்தி ஒரு ரெண்டு மூணு கேள்வி இருக்கு இங்க வந்து ஒரு சதீஷ்குமார் ஒருத்தர் கேட்கிறாரு நீங்க கூடங்குளம் பத்தி எல்லாம் வந்து சும்மா உங்க ரூம்லயே உட்காந்து எழுதுறீங்களா இல்ல அங்க என்னைக்காவது போய் பாத்துருக்கீங்களா நீங்க இல்ல அங்க போனா அவங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கிற பயமா அப்படின்னு கேக்குறாரு அது சொல்லுங்க அதுக்கு அடுத்த கேள்வி அடுத்த அப்படியே ஃபாலோ பண்ணுங்க இல்லை நியூக்ளியர் இஷ்யூ பற்றி நான் வந்து நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்லேருந்து எழுதிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அல்பாக்கத்திலே ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு அப்போலேருந்து அல்பாக்கம் பற்றி கட்டுரை எழுதியிருக்கேன் அதன் பிறகு எண்பத்தி ஏழுல கூடங்குளம் ப்ராஜெக்ட் அறிவிக்கப்பட்ட போதே அதுக்கு எதிரான இயக்கத்துல நானும் வேலை பார்த்துருக்கேன் அப்ப எண்பத்தி ஏழுல நான் கூடங்குளத்துக்கு போய் இடிந்த கரையில ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தில் ஒரு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி எண்பத்தி ஏழாம் வருஷம் ஒரு மீனவர்கள் மத்தியில நான் பேசியிருக்கேன் உரையாற்றிருக்கேன் அதுல தான் அப்ப நடந்த இதுக்கு பகுதிகள் அது அடுத்துதான் நாளைக்கு வந்து ஒரு பெரிய பேரணி எல்லாம் அவங்க கன்னியாகுமரி நடத்தி அது துப்பாக்கி சூழ்நிலை நடந்து மீனவர்கள் இறந்து போனாங்க அது பிறகு நடந்த மீனவர்கள் அப்பறம் எதிர்ப்பு இருக்கு அதை தொடர்ந்து நான் தொடர்ந்து ஆதரிக்கிறவங்க இருந்துருக்கேன் அதன் பிறகு சோவியத் யூனியன் உடஞ்சி போனதுனால இந்திய அரசாங்கமே அந்த திட்டத்தை போட்டு பிறகு அதனால அந்த மூன்றாண்டு எதிர்ப்புக்கு பிறகு எதிர்ப்பும் நடக்கல ரெண்டாயிரம் வரைக்கும் இந்திய அரசாங்கம் உடனே இல்லை தொண்ணூறுல இருந்து ரெண்டாயிரம் பத்து வருஷம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த கூடங்குளம் தொடவே இல்லை அதுக்கு பிறகுதான் மீண்டும் ரஷ்ய அரசோட பேச்சுவார்த்தையும் அடுத்த நடவடிக்கையும் ஆரம்பிக்கிறாங்க அப்ப திரும்ப அவங்க எதிர்ப்பு தொடங்கிடுச்சு இந்த தொடங்கினதை பிறகு முற்றிலும் வேறு விதமான பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பு இப்ப தொடர்ந்து ஆறு செய்தி நியூக்ளியர் இஷ்யூ பண்ண மட்டும் தொடர்ந்து அதை பற்றி வாசிக்கிறேன் படிக்கிறேன் சமீபத்துல நீங்க கூடங்குளம் போறதுக்காக சமீபத்துல மூன்று முறை நான் கிளம்பி போனேன் இருந்து என்னன்னா கடந்த மூன்று ஆண்டுகளே என்னோட உடல் தான் உடல் பெரிய சிக்கல் அடிக்கிறேன் மூன்று முறை போன போது என்ன ஆச்சுன்னா வழியிலேயே நான் உடனடியாக மருத்துவமனைக்கு போக வேண்டிய கட்டாயங்கள் ஏற்பட்டு என்னுடைய பயணத்தை கேன்சல் பண்ணி திரும்ப வர வேண்டியதாக போச்சு கடைசியா மதுரைக்கு போயிட்டு உடல்நலத்துக்கு போகிறதுக்காக திருநெல்வேலி போகிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற வழியில் போய் ரயில்வே ஸ்டேஷனில் நுழையிட போதே எனக்கு சிக்கல் ஏற்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அரெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது ஸோ இந்த மாதிரி காரணங்களால் நாங்கள் போக முடியாமல் இருந்துகிட்டே இருக்குங்கிறதா வருத்தமான விஷயம் இப்போது கூட நான் வந்து இடதுகரை போக விரும்புகிறேன் அடுத்து ஒரு முக்கியமான கூட்டம் ஏதாவது நடைபெறும் போது நிச்சயமா போவேன் கைதிங்கிறத வந்து பயப்பட வேண்டாம் வந்து இன்னும் ஒரு கேள்வி இருக்கு இதுல வந்து எவ்வளவு தூரம் அது உண்மைன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் கூடங்குளத்தில் அணுமின் நிலையத்துக்கு எதிராக போராடும் உதயகுமார் நொடிக்கொரு தடவை இயேசுபிரான் என்கிறார் அவருக்கு ஆதரவாக நீங்கள் பேச தயங்குவதில்லை ஆனால் இது போன்ற மக்கள் போராட்டங்களில் ஈடுபடும் ஒருவர் காவியுடை தரித்திருந்தால் உங்களால் இப்படி ஆதரவு தர முடிந்திருக்குமா முதல்ல உதயகுமார் அப்படின்னு ஏற்றுக்கிறாங்க அது அதனாலதான் கேட்கிறேன் அது தப்பான கருத்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உதயகுமாரை பற்றி தவறான கருத்துக்கள் பிரச்சாரம் ஒரு கேரக்டர் அசாசினேஷன் மாதிரி வேணும்னு செய்யறாங்க அது இணையத்தில் நிறைய போயிட்டு இருக்கு அதுல இது ஒன்று நினைக்கிறேன் அது இது ஒரு முக்கியமான விஷயமே இல்லை அவர் அப்படிலாம் ஏசுகிறான்னு சொல்லணும் வந்து சொன்னாலே எனக்கு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனையும் இல்லை காவி உடை அணிந்த ஒருத்தர் இப்படி செஞ்சிடலாமான்னு கேட்டு தாராளமாக செய்யலாம் எனக்கு ஒன்றும் ஆட்சியம் இல்லை ஏற்கனவே நம்ம வந்து நம்ம இவர் இருக்கிறார் இல்லையா வடக்க சோசியல் ஆக்டிவிஸ்ட் சுவாமி அக்னிவேஷ் அவர் எப்பவும் காவியோட இருக்காங்க சுவாமி அக்னிவேஷ் பல போராட்டங்களை கலந்துக்கிறார் அந்த போராட்டங்களை நானும் ஆதரிக்கிறேன் இல்ல அவங்க இவங்களுடைய பார்வையில் வந்து சுவாமி அக்னிவேஷனா சேர்த்துக்க மாட்டாங்க இவர் சொல்றது வந்து காவியுடைய நீங்க சொல்றப்ப வந்து கடுமையான இந்துத்துவவாதி இந்து சன்னியாசி இல்ல சுவாமி அக்னிவேஷ் இந்து சன்னியாசி தான் அவர் இந்து சன்னியாசி இல்லாம இவங்களை சொல்ல சொல்றாரு அவர் என்ன வேற மாதிரி சன்னியாசியா சுவாமி அக்னியோசி இந்து மதத்துடைய சன்னியாசி தான் உண்டக்கூடிய அடிகளார் வந்து என்ன மதத்தை சேர்ந்தவர் ரெண்டு மதம் தான் இல்ல சைவ மதம் வேண்டா சொல்லலாம் பிரிச்சு இல்ல அவரு நாம வந்து பல விஷயங்களை நான் வந்து மண்டைக்காடுல எண்பத்தி ரெண்டுல கலவரம் ஏற்பட்ட போது உடம்புடைய அடிகளார் தான் போய் சமரசத்துக்கு ஏற்பாடு முயற்சி பண்ணாரு அப்ப குன்னோட அடிகளாரை முயற்சி பாராட்டினோம் வரவேற்றோம் அப்போ எண்பத்தி ரெண்டுல திங்கரிடல பாராட்டி வைத்திருக்கேன் குன்னோட அடிகளாரை இன்னும் இதே மாதிரியான உதயகுமார் சார்ந்த ஒரு கேள்விதான் இதை பத்தி தகவல் எனக்கே தெரியாததுனால இது இது இவர் உண்மையா பொய்யா தெரியல உதயகுமார் அந்த கடற்கரை பகுதியில் செயல்பட்டு வரும் தோரியத்தை பிரித்தெடுக்கும் விவி மினரல்ஸ் என்னும் நிறுவனத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தவில்லை கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக கடற்கரை பகுதியை மாசுபடுத்தி வரும் நிறுவனத்துக்கு எதிராக ஏதாவது போராட்டம் நடத்தி இருக்கிறாரா இது என்ன ஸ்டோரி இது அதையும் ஏன் கேட்கறான்னு தெரியல பட் உங்களுக்கு தெரியுமா இதை பத்தி ஏதாவது இல்ல கோரியம் மணல் மேடு இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா ஏற்கனவே தமிழ்நாட்டுடைய திமுக அதிமுக பாலிடிக்ஸோட சரி அந்த அந்த அமைப்புடைய உரிமையாளர் மாறி மாறி இந்த இரண்டு ஆளுங்கட்சிகளுக்கும் உடனடியாக சாதகமானவராக இருந்து அது ஏற்கனவே ஜூனியரோட மாதிரி பத்திரிகைகள் நிறைய ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன ஒரு பிரச்சனையில போராடக்கூடிய ஒருத்தரை சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போராடக்கூடிய ஒருத்தரை நீ ஏன் அதற்கு போராடவில்லைன்னு கேட்பது ஒரு அபத்தமானது அவர் எதுக்கு போராடி கொண்டிருக்கிறாரோ அது நியாயமான போராட்டமா இல்லையா அதுல உங்க கருத்து என்னன்னா இது நம்ம தொடர்ந்து பாக்குறோம் நீ வந்து ஏதாவது உனக்கு எதிர்ப்பு சொன்னா நீ அதுக்கு எதிர்ப்பு சொன்னியா அப்படிங்கிற கேள்வி ரெண்டாவது அவர் தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் பல்வேறு கட்டுகளை எழுதிட்டு நீண்ட காலமா இவருக்கு போக்கஸா இருக்கிறார் ரெண்டாவது விஜயகுமார் பார்வையில இந்த டூ ஈவெண்ட்ஸ் ஒன்னு லெசர் ஈவலா தெரியலாம் இன்னொன்று கிரேட்டர் ஈவலா தெரியலாம் சோரியம் பிரிச்செடுக்கிற விஷயம்ன்றது இருக்குல்ல மணல்ல இருந்து அது மிகப்பெரிய அளவுல சுற்றுச்சூழலையோ மீனவர்களையோ பாதிப்பதை விட ஒரு அணு மின் நிலையம் வந்து தொலைநோக்கில் மிகப்பெரிய பெரிய ஆபத்து பேரழிவு நான் என்னுடைய சக்தியை பேரழிவுக்கு எதிராக தான் பயன்படுத்துவேன் அப்படிங்கிற எடுக்கிற சாய்ஸ் வந்து உதயகுமாருக்கு இருக்கு அதனால அதுல வந்து நீங்க அதுக்கு அளவு அவர் கேட்கறது நியாயம் ஒரு கொஞ்சம் கம்யூனிசமும் இந்துத்துவம் சார்ந்த கேள்வி அதெல்லாம் கடைசி செட் ஆஃப் கேள்விகள் அப்புறம் ஒன்று ரெண்டு மைனர் கேள்வி தான் நீங்க இந்த புத்தகம் படிச்சீங்களான்னு தெரியல அரவிந்த் நீலகண்டன் எழுதின பஞ்சம் படுகொலை பேரழிவு கம்யூனிசம் அது கிழக்கு வந்து தான் பப்ளிஷ் பண்ணாங்க அது வந்து அவர் வந்து கம்யூனிசம் உலக அளவில் செய்த படுகொலைகளை பற்றியும் பேரழிவுகளை பற்றியும் விரிவாக அலசுகிறார் கம்யூனிஸ்ட் தரப்பிலிருந்து ஒரு எதிர்ப்பு புத்தகம் கூட இதற்கு வெளிவரவில்லை பொதுவாக இந்த கேள்வியை எதிர்கொள்கிறவர்கள் புத்தகம் பற்றி பேசாமல் அதை எழுதியவர் ஒரு ஆர் எஸ் காரர் என்று கடந்து விடுகிறார்கள் நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள் நீங்க அந்த புத்தகத்தை பாத்தீங்களா அப்படின்னு தெரியல நான் புத்தகத்தை படிக்கல ஆனா அது என்ன இருக்குன்னு நாங்க யூகிக்க முடியும் சரி ஏன்னா இது எல்லாமே ஏற்கனவே ஆல்ரெடி ஆங்கிலத்துல வெவ்வேறு விதமா எழுதப்பட்ட விஷயம் தொகுப்பா தான் இருக்க முடியுமே ஒழிய புதிதாக வந்து சில ஒண்ணு அந்நிறத்தாகி அதை கண்டுபிடிச்சா இல்ல புதிதாக ஒண்ணும் கிடையாது நம்ம ஏற்கனவே இது எல்லாமே ஆங்கிலத்துல வெவ்வேறு சோர்சஸ் டாக்குமெண்ட் ஆயிருக்கு அந்த விஷயங்கள் தான் இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கேன் திரும்பி திரும்பி இந்த பிரச்சனை எப்படி பார்க்க வேண்டியிருக்கேன் உலகத்துல கேபிட்டலிசம் ஜெயிச்சிருச்சு கம்யூனிசம் தோத்துருச்சு அப்படின்னு ஒரு பார்வை கேபிட்டலிசமும் தோத்துருச்சு கம்யூனிசமும் தோத்துருச்சு அப்படின்னு ஒரு பார்வை என்னென்ன பார்வைகள்லாம் சாத்தியம் சொன்னேன் கேபிட்டலிசம் தோத்துருச்சு கம்யூனிசம் தோத்துருச்சு ஒரு பார்வை இல்ல இல்ல கேபிட்டலிசம் தான் ஜெயிச்சிட்டு இருக்கு கம்யூனிசம் தோத்துருக்கு இன்னொரு பார்வை இன்னொன்னு இல்ல கம்யூனிசமும் தோற்கல கேபிட்டலிசமும் தோற்கல ரெண்டுத்துக்குள்ள போராட்டம் இன்னும் தொடர்ந்துட்டு நடந்துட்டு அப்படின்னு வெவ்வேறு விதமா இந்த விஷயங்களை பார்க்கலாம் இப்ப நம்ம இணையத்துல அதிகமா இருக்கக்கூடியவர்கள் அதிகமான பொண்ணு வந்து ரொம்ப தீவிரமா வடதுசாரி பொருளாதாரத்தை ஓப்பன் மார்க்கெட் எக்கானமியை ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமியை ஆதரிக்கக்கூடியவங்க ஆனால் அதியமான் போன்றவர்களே கேபிட்டலிஸ்ட் இருக்கிற பிரச்சனைகளை சிக்கல்களை சுட்டி காட்டும் போது என்ன சொல்றாங்க இது உண்மையான கேபிட்டலிசம் கிடையாது என்ன இது வந்து தலையும் முதலாளித்துவம் இது இப்படிதான் இருக்கும் நாங்கள் நிஜமான கேபிட்டலிசம் எப்படி இருக்கணும் பத்தி சொல்றோம் இப்ப இருக்கிற கேபிட்டலிஸ்டையோ அல்லது ரைட் விங் பிலாசபியோ இப்ப இருக்கிற சோசியலிஸ்ட் பிலாசபியோ ரைட் விங் சோசியலிஸ்ட் ரெஜிமியோ இவற்றை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்குள்ள நடக்கக்கூடிய விவாதங்களை தான் நான் பாக்குறேன் எனக்கு வந்து இதெல்லாம் வந்து செகண்டரி எனக்கு இது பிரதானமானது இல்லை எனக்கு வந்து இந்த இஷ்யூஸ்ல இருக்கிற ஐடியல் கோல்ஸ் இருக்குல்ல அதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட் கம்யூனிசம் எனக்கு கொடுக்குற ஐடியல் கோல் இல்லை காந்தி எனக்கு கொடுக்குற ஐடியல் கோல் இல்லை அந்த கோல்ஸ் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் அந்த கோல்ஸ் நோக்கி போறதுக்கான பாத் மெத்தடாலஜி இருக்குல்ல அதுல இதெல்லாம் சில மெத்தடாலஜி அதுக்குள்ள வர பிரச்சனையை பத்தி இவங்க பேசிட்டு இருக்காங்க அதுக்குள்ள இருக்க மெத்தடாலஜி எனக்கு அந்த கோல்ஸ் தான் வந்து முக்கியமானது கோல் என்ன கோல் வந்து reduce human suffering bring human equality bring equal opportunity to every human being இதுதான் ரியலாக கோல் இந்த கோலை நோக்கி போறது நான் இன்னைக்கு எது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் டெமோக்ரஸி தான் முக்கியமான விஷயம் அதனால அந்த டெமோக்ரஸிக்கு வேலை செய்யதான் முக்கியம் பார்க்கணும் அதன் மூலம் இந்த கோல்ஸை நோக்கி டிராவல் பண்ண முடியும் நான் நம்புறேன் அதனால இது வரைக்கும் மனிதர்கள் எவால்வ் பண்ண இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸ்லையும் விட டெமோக்ரஸி தான் அட்வான்ஸ்டாகவும் பெட்டராகவும் இருக்கும் அதில் குழந்தைகள் இருக்கலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் அதை உங்க நீட்டை அட்ரஸ் உதாரணமாக எலக்ட்ரான் மெக்கானிசம் அதுல ரிஃபார்ம்ஸ் இதை பத்தி தான் பேசணும் அதனால அதை நோக்கி தான் பண்ணணும் இப்ப அரவிந்தர் மாதிரி விஷயங்களை எதை பற்றி பேசுறாங்க அதே எய்தர் ஒரு கேபிட்டலிஸ்ட் சர்வாதிகாரம் அல்லது ஒரு கம்யூனிஸ்ட் சர்வாதிகாரம் அதில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி தான் பேசணும் என்ன நாம வந்து சர்வாதிகார ரீதியில நீங்க எந்த இசத்தை கொண்டு வந்தீங்கன்னாலும் அது பிரச்சனை என்ன கொண்டு வரலாம் பாக்கிறேன் அதனால நான் வந்து டெமோக்ராட்டிக்கான ப்ராசஸ் இல்லை அதுதான் என்னுடைய கவலை அடுத்து நரேந்திர மோடி பத்தி நான் ஒரு ரெண்டு மூணு கேள்வி வருது குஜராத்தில் மோடியின் ஆட்சியில் குஜராத் மற்ற எல்லா மாநிலங்களையும் விட முன்னேற்றம் அடைந்திருப்பதாக எல்லோரும் சொல்கிறார்கள் இதை நீங்கள் ஏற்கிறீர்களா இல்லை முதல்ல எல்லோரும் சொல்கிறார்கள் என்பதே நான் ஏற்கல சரி சிலர் சொல்கிறார்கள் வச்சுக்கேன் அதை நீங்க ஏற்கிறீர்களா ஏன்னா நிறைய கிரிட்டிக்கலா ஆல்ரெடி எனம் டேட்டாவோட பப்ளிஷ் பண்ணி ஆர்டிகல்ஸ் நிறைய வந்திருக்கேன் அந்த ஆர்டிகல்ஸ் வந்து பொல்யூஷன் ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் வந்து குஜராத் இன்னமும் அட்ரஸ் பண்ணி தீர்க்காத ஒரு மிகப்பெரிய இல்ல நம்ம நம்ம வந்து இது கொஞ்சம் சீரியஸாவே இந்த இந்த கேள்வி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் இப்போ உதாரணத்துக்கு வந்து அடிப்படையாக மக்களோடைய தேவைகள் அப்படின்னு பார்க்கக்கூடிய சில இண்டிகேட்டர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இப்போ பவர் எலக்ட்ரிசிட்டி வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் இருக்கு அப்படின்னு ஒன்று ரெண்டாவது சாலைகள் போக்குவரத்து வசதிகள் எல்லாம் வந்து பெருமளவு முன்னேற்றம் மற்ற எல்லா மாநிலங்களையும் ஓரளவுக்கு பின்தங்கி இருந்தும் நிறைய மாநிலங்களோட மிகவும் முன்னேறி இருக்கு இந்த Narmada sorry Sabarmati waterfront அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமாக இருந்த ஒரு ஆற்று வந்து கம்ப்ளீட்டா மாத்தினது இப்ப தண்ணீர் குடி தண்ணீர் சார்ந்த ஒரு இதுல வந்து ரொம்ப குடி தண்ணீர் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பலவேறு பகுதிகளிலும் பகுதிகளிலையும் குடிநீருடைய நீருடைய தரத்தை இம்ப்ரூவ் பண்ணி வீட்டுக்கு வந்து பைப் வாட்டர் சப்ளை கொடுத்தது விவசாய வளர்ச்சி பர்டிகுலர்லி வந்து ரொம்ப மோசமாக இருந்த ஒரு இடத்துல கடந்த பத்தாண்டுகள்ல காம்பவுண்டட் ஆனுவல் குரோத் ரேட் விவசாயத்தில் அதிகமான வளர்ச்சியை கொண்டு வந்தது இதுக்கு வந்து ரீசனபிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு நான் இது வந்து நான் நான் போய் பார்க்கல எனக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் சமீபத்தில் நான் ஓரளவுக்கு ஒரு அதாவது ஒரு எந்த சார்பு நிலையும் இல்லாதவன்னு சொல்லக்கூடிய விவேக் தேப்ராய்னு ஒரு எக்கானமிஸ்ட் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு நான் அவங்க இந்த புத்தகத்தை படிக்கல கொஞ்சம் அகடமிக்கான புத்தகம் மாதிரி இருக்கும் போல தெரியுது அதுல வந்து இஸ் குஜராத் மாடல் குஜராத் மாடலை புகழ்ந்து மாடல்னு அவர் சொல்றது எக்கனாமிக் மாடலை மோடி மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் வேற ஆங்கிள் வைக்கப்பட்டாலும் எக்கனாமிக் வளர்ச்சி அப்படிங்கறதுல வந்து மோடி ஒரு பெரிய அளவு மாற்றம் செய்திருக்காரு அப்படின்னு ஃபேர்லி நியூட்ரலாக தெரியக்கூடிய ஒரு எக்கானமிஸ்ட் ஒரு பார்வையை முன்வைக்கிறார் கிரிட்டிசிசம் அப்படின்னு நான் பார்க்கறது வந்து அதோடைய இப்போ வந்து உதாரணத்துக்கு நீங்க பொல்யூஷன் சொல்றீங்க இண்டஸ்ட்ரி நிறைய வந்ததுன்னா பொல்யூஷன் வரும் அதை கட்டுப்படுத்த முடியும் கட்டுப்படுத்தவே முடியாது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்குன்னா அப்ப வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் வந்து எப்படி அந்த அந்த அந்த ஒரு இஷ்யூ இருக்கு அது மாதிரிலாம் நான் சொல்லலாம் ஒரு அதாவது என்னுடைய கருத்துல எனக்கு தெரிந்த தகவல்களை வைத்து பாக்குறப்ப அங்க வந்து முன்னேற்றமே ஏற்படலை அப்படின்னு சொல்ல முடியாது நிறைய இந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்லயே நிறைய முன்னேற்றம் ஒரு மக்களுக்கான வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி ஏற்பட்டிருக்கு ஆனா அதுக்கு வந்து சரியான அக்னாலஜ்மெண்ட் யாராலையும் கொடுக்கப்படலையோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இப்ப உங்களுடைய இன்னொரு விதமா பார்ப்போம் என்ன பிரச்சனை நீங்க சொல்ற எல்லாமே நடந்திருக்கலாம் அதெல்லாம் வந்து மறுக்கல ரெண்டாவது கிரிட்டிக்கலா வந்து ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து அதர் டெவலப் ஆஃப் டெவலப்மெண்ட் இருக்குல்ல அதுல இருக்க ப்ராப்ளம்ஸ் பத்தி தான் பேசுறாங்க நீங்க சொல்லும்போது எந்த டெவலப்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா டெவலப்மெண்ட் ஒத்துக்கிட்டா ப்ராப்ளத்தையும் ஊத்துக்கணும் அப்படி நான் சொல்லல அப்படி நான் சொல்லல உதாரணத்துக்கு வந்து அவர் தண்ணீர் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறாங்க இவர் தண்ணீரே கொடுக்கலை அப்படின்னு யாராவது சொல்லலாம் அப்படி இல்ல அப்படி இல்ல தண்ணீர் கொடுத்த ப்ராசஸ்ல என்ன பிரச்சனைகள் வந்திருக்குன்னு பேசிக்கலாம் இண்டஸ்ட்ரியலைசேஷன்ல என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பேசலாம் அண்ட் சில பிகர்ஸே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் பிகர்ஸ் டிஸ்பியூட் கொஸ்டின்ஸ் இருக்கு அது ஆர்டிகல்ஸ் நிறைய நான் இது எப்படி பாக்குறேன்னா இப்போ நீங்கள் பொல்யூஷன் பற்றி பேசும்போது சொல்லுங்க நமக்கு திருப்பூர் வந்து பெரிய எக்கனாமிக் அச்சீவ்மெண்ட் ஆனா நொயல் வந்து என்ன ஒரு பெரிய நிச்சயம் இப்ப இன்னைக்கு வந்து குளோபல் மார்க்கெட்டை ஸ்லம் வரும்போது இருக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் ஜீரோ ஆயிடுச்சு போனது போனது போனது போனதுதான் ஆனால் இந்த டெவலப்மெண்ட்டா அதுல வர இஷ்யூஸையும் நம்ம ரெண்டாவது திருப்பூர் ஹைலி அது மக்களுக்கு எப்படி டிரான்ஸ்லேட் ஆச்சுன்னு எந்த ரிசல்ட் என்னன்னு ஒண்ணுமே நடக்கும் கல்ச்சரலா அந்த ஊர்ல ஒண்ணும் நடக்கல லோக்கல் டெவலப்மெண்ட் ஒன்றும் நடக்கல சாலைகள் எல்லாமே proper savings for individual families நடக்கல எல்லாம் வந்து உங்களுக்கு சினிமாலையும் டாஸ்மாக்லயும் என்ன ரிட்டரிங் அவே அப்படி ஏர்னிங்ஸுக்கு போயிடுச்சு ஸோ அகைன் ஒரு ஃபியூ இண்டிவிஜுவல் நம்பர்ஸ் தான் gained out of the whole thing முடிஞ்சு போயிடுச்சு திருப்பூர் இஸ் பிக் ட்ராஜடி அப்படி பாத்தீங்கன்னா ஆனா அதே விதமான நிலையில தான் அது நம்ம பின்னாலதான் சொல்ல முடியும் ஏன்னா அது அவங்க இப்பதான் அந்த ப்ராசஸ்ல போயிட்டு இல்ல எதெல்லாம் அவங்க அட்ரஸ் பண்றாங்கன்னா அது கம்பேரிட்டிவ் ஸ்டடி பார்த்தா முடியும் நான் நீங்க சொல்ற ப்ரொடக்டட் வாட்டர் சப்ளை எல்லா வில்லேஜுக்கும் கொடுத்தது இந்த மாதிரி அம்சங்கள்லாம் இருக்குல்ல இதெல்லாம் நான் பார்க்க விரும்புறது தமிழ்நாடு தான் இந்த பயணியராக இருக்கு ஒன் ஆஃப் முக்கியமா ஸ்டேட்ஸை பார்க்குறாங்க முக்கியமாக ஆகட்டும் ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் ஆகட்டும் ரூரல் ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை ஆகட்டும் இது ரெண்டுத்துலையும் anywhere between nineteen sixty two இல்லை நைன்டீன் எயிட்டி அட்லீஸ்ட் என்ன அந்த இருபது இருபத்தஞ்சு வருஷத்துல தமிழ்நாட்டுடைய குரோத் இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் தமிழ்நாடு பூரா நீங்க வெல் கனெக்டட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் பக்கா இந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ் டிராவல் வேற எந்த ஸ்டேட்டுக்குள்ளேயும் நடக்கல ஆக்சுவலா வித்தின் தி ஸ்டேட் டிராவல் இப்ப இதை நீங்க குஜராத்தோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா இப்ப குஜராத்ல என்ன நடந்துகிட்டு இருக்கோம் அத அறுபதுல இருந்து எண்பது தமிழ்நாட்டில் நடந்துச்சு என்ன இந்த குஜராத்தை ஒப்பிடுறவங்க எதோட ஒப்பிட்டு ராஜஸ்தானோடவோ ஒரு பீகாரோடவோ அங்கதான் ஒப்பிட்டு இருக்காங்க நான் பார்க்க நான் தமிழ்நாட்டு ஆளா இதை பார்க்க சொல்றேன் எனக்கு இது வந்து ஒரு விஷயம் இல்லை என்ன இங்க already nineteen sixty to nineteen eighty இந்த அர்பனைசேஷனும் இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனும் பெரிய லெவலில் போயிடுச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பவர் பேக் இதெல்லாம் டெம்பரரியான போன போன பத்து வருஷத்துல நடந்த நடந்த கோடாறுகள் மட்டும்தான் காரணம் போன பத்து வருஷத்துல இந்த சில கோடாறுகள் நடக்கலன்னா அடுத்த லீப்ல தமிழ்நாடு போயிருக்கு அறுபதுல இருந்து எண்பது வரைக்கும் அந்த லீப் இருக்குல்ல அந்த லீப்போட இன்னொரு கண்டினியூ அடுத்து போயிருக்கு போன பத்து பதினஞ்சு வருஷத்துல ஏற்பட்ட செட்பேக் தான் இந்த விஷயத்த நம்ம பார்க்கணுங்க ஆனால் எனக்கு குஜராத்தி தமிழ்நாட்டை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆல்ரெடி அஹெட் இதுக்கான அக்னாலஜ்மெண்ட் இங்க இருக்கிற டிரவிடியன் பார்ட்டிஸ்க்கு கொடுக்கப்படலாம் தான் நான் பார்ப்பேன் இல்ல மோடிக்கான ரெகக்னிஷன் பத்தி பேசும்போது ஆல்ரெடி இப்போ அச்சீவ் பண்ண ரெபடியன் பார்ட்டிஸுக்கு அதுக்கு ஒருவேளை காரணம் நீங்க சொன்ன மாதிரியே இன்றைக்கு இருக்கக்கூடிய பின்னடைவு தானே நம்ம வந்து வழியில சொல்லப்படுது இன்னைக்கு வந்து இந்த மாநிலம் வந்து ஒரு குரோத் ப்ராசஸ் பார்க்கும்போது மோடியை வச்சுட்டு இதை ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புறவங்களுக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கு அது என்னன்னா இதே மாதிரி எல்லா இடத்தையும் அச்சீவ் பண்ணணும்னா மோடி பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அதனால அவரால் இந்த டெவலப்மெண்ட் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற சொல்றதுதான் அதுக்கு பின்னால் இருக்கிற நிச்சயமா நோக்கம் நிச்சயமா அந்த நோக்கத்துக்கு வரும்போது நான் சொல்ல விரும்புறேன் மோடிக்கு முன்னாலே எங்க ஊர் தாடி எல்லாம் பண்ணிட்டாங்க யார அண்ட் வந்து வந்து அந்த இந்துத்துவ மறுக்கிறேன் அண்ட் வந்து ஆல்ரெடி பண்ணாங்க யாரும் மினிஸ்டர் தமிழ்நாடு இந்த மாதிரி மீன் சேர்த்து ஆயிரம் கோடி யாரும் பேசினாங்களா இல்ல அந்த ப்ரொஜெக்ஷன் நடக்கல அப்ப அப்படி பாத்தீங்கன்னா ஒரு இருக்கும் அதுக்கப்புறம் அவருக்கு அவர் ஒரு பெரிய டெவலப்மெண்ட் நடக்குது அப்புறம் அந்த பீரியட்ல டெவலப்மெண்ட் நடக்குது இந்த விஷயங்களை பத்தி அக்னாலஜ்மெண்டே இல்லையே இல்ல சோ அதுக்கு காரணம் வந்து மோடியுடைய பிஆர் மிஷினரி இன்னைக்கு பிஜேபியுடைய பொலிட்டிக்கல் நீட் இல்ல அதுதான் இன்னைக்கு அந்த பொலிட்டிக்கல் நீட் உங்களுக்கு வந்து இப்படி இப்படி வச்சு பார்ப்போம் கர்நாடகா வச்சுக்கலாம் சப்போசிங் கர்நாடகால ஒரு stable BJP chief minister like Modi ஸ்டேபிளா இருந்து கர்நாடகா ரூல் பண்ணியிருந்தா definite is he projected not Modi என்ன ஏன்னா மோடியோட நெகட்டிவ்ஸ் இல்லாம இங்க ஒரு ஆள் கிடைச்சிருப்பாரு சோ இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் இட் கர்நாடகாவில் கேயாஸ் ஆயிடுச்சு என்ன ஓகே ஃபேக்ஷன் ஸ்பாபிள்ஸ் தவிர ஒரு பெரிய ஹியூஜ் கரப்ஷன் இஷ்யூஸ் எல்லாமே வந்துச்சு அந்த காலத்துக்கு பிஜேபிக்கு அது பொலிட்டிக்கல் மோடியை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க பட் ஒரு அப்ஜெக்டிவ் அனலைசிஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி டெவலப்மெண்ட் இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து இந்தியன் டோட்டல் இந்தியாவை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா வேற எங்கெல்லாம் நடந்திருக்கு என்ன நடந்திருக்குன்னு சேர்த்து தான் நீங்க பார்க்கலாம் ஆனா நம்ம பார்க்கலாம் அந்த அதோடைய கண்டினியூஷன் தான் ராகுல் காந்தி மோடி இவர்களுள் அடுத்த பிரதமராக வர தகுதியானவர் யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ரெண்டு பேருமே சரி சாய்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க பண்ணுவீங்க இதுதான் சாய்ஸ் தான் நான் வந்து ராகுல் காந்தி தான் அது வந்து மோதி கூடாது இல்ல அதனால இல்ல அதனால இல்ல ஏ ராகுல் காந்தி பண்ணுவேன் ரொம்ப அதான் அது புரியுது நாட் அப்சல்யூட் கமிஷன் இல்ல ஏன் காரணம்னா ராகுல் காந்தி வந்து right or within youth Congress is going through an experimental process அதை நான் பாக்குறேன் ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராசஸ் யூத் காங்கிரஸ் அதாவது பார்ட்டியை வந்து first time inner party election ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல அது வந்து இந்தியாவில பெரும்பாலான பார்ட்டியில கிடையாது கிடையாது அந்த சூழ்நிலையில யூத் காங்கிரஸ்க்குள்ள போன ஒரு எட்டு வருஷத்துல இஸ் கிரியேட்டட் ப்ராசஸ் அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பெரிமெண்டா படுது அது ஜெயிக்கலாம் கோத்து போலாம் பட் அது ஒரு முக்கியமான ஒரு எஃபர்ட் அந்த எஃபர்ட் எனக்கு முக்கியமா படுது அந்த எஃபர்ட் என்னன்னா is demanding registration of voters பார்ட்டிக்கு members youth Congress members register பண்ணி அவங்கள ஓட்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அவங்களுடைய வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா நீங்க குப்பனாம்பட்டிங்கிற ஊர்ல யாரு யார் அது நீங்க இந்தியா பண்ணலாம் அந்த ப்ராசஸ் பண்ணி ஒரு லோக்கல் எலெக்ஷன் ஆர்கனைஸ் பண்ணி இந்த எலெக்ஷனை வெளியில இருந்து இண்டிபெண்டான ஆட்கள் வந்து வச்சு கண்டக்ட் பண்ண ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு இது வந்து காங்கிரஸ் மாதிரியான ஒரு பார்ட்டி கூட ஒரு ரேடிக்கலான ஒரு எஃபர்ட் நான் அண்ட் இதை பண்ணும்போது ராகுல் வந்து more than one occasion as one point அது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கு அது என்னன்னா இது நான் இன்னைக்கு இதுக்கெல்லாம் லீடரா இருக்கேன் அப்படின்னா definitely I have the advantage of my family as openly acknowledge acknowledge என் ஃபேமிலி என் லீனியேஜ் அதனால நான் இருக்கேன் ஆனா இது இல்லாத ஒவ்வொருத்தருக்கும் இதே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான சிஸ்டத்தை கிரியேட் பண்றதா என் பர்பஸ் அதை கிரியேட் பண்ணிட்டு I want get out of அப்படியே இப்ப இந்த மாதிரியான எந்த சிமிலர் ப்ராசஸும் மோடி கிட்ட இல்ல Modi is not democratising is own party இல்ல within is party itself Modi is problems in inner party democracy so இந்த மாதிரி கம்பேரிசன்லையும் and in terms of age பார்த்தாலும் I would prefer and younger person இல்லை ஐ உட் ப்ரிஃபர் ராகுல் டு மோடி நீங்கள் வந்து இந்த கேள்வி வந்து எகெயின் ஒரு அன்இன்ஃபார்ம் கேள்வியாக இருக்கு இருந்தாலும் கேட்டிருக்காங்க பேர் போடலை யாரு இந்த கேள்வி கேட்டிருக்காங்கன்ட்டு நீங்க வந்து ராகுல் காந்திக்கான ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்துக்கு சென்றதாகவும் அதில் அரசியல் பற்றி பேசக்கூடாது என்ற நிபந்தனைக்கு உட்பட்டு அதனை ஏற்றுக்கொண்டு சென்றதாகவும் சொல்கிறார்கள் சொல்கிறார்கள் அப்படின்னு அப்படின்னு அப்படி ஒரு கூட்டம் நடந்ததா ஒருவேளை இது உண்மைதான் என்றால் நாளையே மோடி தங்களை ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்துக்கு அழைத்து அங்கே குஜராத் கலவரம் பற்றி மட்டும் பேசக்கூடாது என்றால் செல்வீர்களா நடந்த கூட்டத்தில் ராகுல் காந்தி வந்து சென்னை வந்த போது மோர் தென் இயர் நினைக்கிறேன் வந்து இங்க பொலிட்டிக்கல் பர்சன்ஸ் அல்லாத அகாடமிஷியன்ஸ் என்ன ரைட்டர் இன்டலெக்சுவல்ஸ் இந்த செக்ஷனை சேர்ந்த ஆட்களோடலாம் வி வாண்ட்ஸ் இன்டராக்ட் அப்படின்னு சொல்லி யூத் காங்கிரஸ் சொல்லி கேட்டாங்க என்னோட youth Congress friend Jothimani writer Indira she is all India லெவலில் she's one of the secretaries of the so அவங்க வந்து ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து தமிழ் ரைட்டர்ஸ் லிஸ்டெல்லாம் எடுத்து அவங்க எல்லாருக்கும் இந்த இன்விடேஷன் அனுப்பி அவங்க வந்து உங்களுக்கு பலரை வரவேற்றாங்க பலரை கூப்பிட்டாங்க பார்ட்டிலே ரெண்டு மூணு பேர் அதை இன்னொரு செக்மெண்ட் நிறைய சினிமா சினிமாக்காரங்க இப்படி எல்லாரும் இன்வைட் பண்ணி ஒரு கூட்டம் ஏற்பாடாயிருந்தது அந்த கூட்டத்தில் வந்து ராகுல் காந்தி சொன்ன விஷயம் என்னன்னா அன்றாட பார்ட்டி பாலிடிக்ஸ் இருக்குல்ல இது சம்பந்தமா அவங்களோட நான் பேச விரும்பல அது பர்பஸ் இல்ல இது அல்லாத சோசியல் இஷ்யூஸ் இருக்கு அதெல்லாம் பத்தி நான் என்ன எஜுகேட் பண்ணிக்க விரும்புறேன் சோ அந்த இஷ்யூஸ்ல என்னெல்லாம் நான் தெரிஞ்சுக்க வேண்டியது நீங்க நினைக்கிறீங்க என்ன அத பத்தி நீங்க எல்லாம் எனக்கு சரி சொல்லணும் இதான் ராகுல் காந்திக்கு ரிக்வஸ்ட் இன் இது எனக்கு வந்து ஒரு ஃபேர் தான் படுது day to day party issue விட அதாவது நீங்க ஏன் இந்த கட்சியோட சேர்ந்தீங்க ஏன் போனீங்க இல்ல இதெல்லாம் தான் நம்ம சமூகத்துடைய முக்கியமான இஷ்யூஸ் நினைக்கிறாங்கல்ல அது என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சாட்டில இருக்கிற ஒரு சரி விரும்புறது வந்து ரெண்டாவது நான் வந்து அது ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடரை டைரக்டா இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை பார்க்கிற வாய்ப்பு இருக்குல்ல அது இருந்தால் நான் நிச்சயம் தவற விட மாட்டேன் ஏன்னா அது அந்த பர்சனை அசஸ் பண்றதுக்கு உதவு நிச்சயமா உதவக்கூடிய அம்சங்கள்ல ஒண்ணு மீதி வேலை எப்படி நீங்க அசஸ் பண்ணிருந்தீங்கன்னா கூட நேரா ஒரு அசஸ்மெண்ட் இருக்குல்ல இந்த காரணங்களால அந்த கூட்டத்துக்கு நான் போனேன் ஆனா அந்த கூட்டத்துக்கு போன என்ன ஆச்சுன்னா ராகுல் காந்தி முதல் டிசப்பாயின் எடுத்து ஆடியன்ஸ் வெல்கம் ஏன்னா அவர் எதிர்பார்த்த ஆட்கள் வராம ஒரு கணிசமா ஒரு தேர்ட்டி பர்சன்ட் சினிமா இண்டஸ்ட்ரி அவங்க வந்து பைரசி பண்ண ஆட்களை கூப்பிட்டு ஏன் இப்படி தப்பு தப்பா ஆர்கனைஸ் பண்ணீங்கன்னு கேட்டுதான் எனக்கு அப்புறம் ஆனா அந்த கூட்டத்தில் அரசியல் பேசக்கூடாது நான் கேட்ட கேள்வியே அரசியல் கேள்விதான் அந்த கூட்டத்தில் நான் கேட்ட ஒரே கேள்வியே அந்த கொடுத்த அரசியல் கேள்விதான் என்னன்னா உங்க கூட கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி அவருடைய அமைச்சர் வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டு பண்ணப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அப்ப இந்த நிலைமையில எப்படி அந்த கட்சியோட உங்க கட்சி கூட்டணி வந்து தொடர்ந்து இப்படி நீடிக்கிறது வந்து ஒரு எத்திக்கல் பாலிடிக்ஸ் நீங்க நினைக்கிறீங்களா அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் என்ன பதில் சொன்னார் அவர் சொன்ன பதில் வந்து இல்ல அது சரியில்லை சரியில்லை ஆனால் என் கண்ட்ரோல் இல்ல அதனால இது தொடருது அதனால இந்த நண்பர் கேள்வி கேள்வி அரசியல் பேசக்கூடாது நிபந்தனை எதுவும் எதுவும் இல்ல நானே கேட்ட கேள்வியும் அரசியல் சார்ந்த கேள்வி அடுத்த கேள்விக்கு பதில் மோடி வந்து என்ன பேசலாம்னு சொன்னாங்க எல்லாம் பேசலாம் ஆனா குஜராத் கலவரம் பத்தி மட்டும் பேசக்கூடாது ராகுல் காந்தி எப்படி நிபந்தனை இல்லையோ அதே மாதிரி நீங்க அதை கட்டாயமா நிபந்தனை இல்லைன்னா நான் தாராளமா மோடியை சந்திக்கிறோம் பிரச்சனை இல்லை சரி ஒரு இன்னும் ரெண்டே ரெண்டு கேள்வி ஒன்று வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போ வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்திட்டு இருக்காரு தொடர்ந்து சில கேள்விகள் எல்லாம் முன் வச்சுக்கிட்டே இருக்காரு அதே மாதிரி நீங்க தமிழ்நாட்டுல ஒரு சில நல்ல கண்ணு பேர் இதுல கொடுத்திருக்காரு நல்ல கண்ணு போன்றவரோட எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டை பிடிக்கும் ஊழல்கள் எல்லாம் பத்தி ஒரு பெரிய அளவுல சாட்டை எடுத்தால் என்ன அப்படிங்கிறது சாட்டை எடுத்து அடிக்கிறதுக்கு இல்ல அது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல நான் வேற யாராவது திருப்பிட மாட்டோம் எனக்கு சாத்தியமான விஷயம் அடிப்படையில் அரவிந்த் கெஜ்ரிவால் பண்றது வந்து நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு மாடரேட் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் ஒண்ணு பார்ட்டி ஸ்ட்ரக்சர் ஒண்ணு கிரியேட் பண்ற ஏரியால இன்னும் அவர் வந்து போதுமான செலுத்து அது மாதிரி எனக்கு தெரியுது அது என்ன ஒரு அல்டிமேட்லி இதெல்லாம் பொலிட்டிக்கல் பவரா கேப்சர் பண்ணணும்னா எலக்ட்ரான் பவரை கேப்சர் பண்றதுக்கான அப்பாரட்டஸ் வேணும் அதுக்கான அமைப்பு முறை இல்லாம நீங்க பண்ண முடியாது கரெக்ட் இப்ப அவர் பண்ணிட்டு இருக்கிறது வந்து வெறும ரெயில் இஷ்யூஸ் கிரியேட் சம் டிபேட் தரம் அது மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் போறதுக்கு போதாது அதனால இதன் மூலமா மாற்றத்தை கொண்டு வந்துடவும் முடியாது ப்ராப்பர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் வேணும் அதனால அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் வரும்போது வேற ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா இந்தியாவில் வந்து corruption is an issue, a major issue. அதாவது அது சாந்தி ஒன்லி இஷ்யூ என்ன நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தில் தொடங்கி மெடிக்கல் சிஸ்டத்தில் தொடங்கி பல விஷயங்கள் இருக்கு எல்லாத்துலயும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன நினைக்குதுன்னு ஜனங்களுக்கு தெரியும் இப்ப எக்ஸிஸ்ட் ஆன எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குமே சரியோ தப்போ இந்த மாதிரி எல்லா இஷ்யூஸ்லயும் வியூஸ் உண்டு வியூஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாருக்குமே வியூஸ் உண்டு இப்போ ஒரு அணுகுலை பத்தி பிஜேபி என்ன நினைக்குது திமுக என்ன நினைக்குது மார்க்சிஸ்ட் பார்ட்டி என்ன நினைக்குது எல்லாருக்கும் தெளிவா வியூஸ் இருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன நினைக்கிறாரு நமக்கு வந்து போராட்டம் ஆரம்பிச்சு ஒன்றரை வருஷம் தெரியாது அவரும் அண்ணா சாரையும் இப்பயே அண்ணா சார் என்ன நினைக்கிறாருன்னு தெரியாது எக்ஸப்ட் தட் இப்ப வந்து குடங்குளத்தை பொறுத்த வரைக்கும் மக்களை ஆதரிக்கிறோம் அப்படின்னு அதனால இந்த சோசியல் இஷ்யூஸ் இருக்குல்ல அதுல எல்லாம் ஒரு பார்ட்டிக்கு ஸ்டாண்ட் இருக்கணும் வியூ இருக்கணும் அதை ஒட்டி தன் கட்சி அமைப்பு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும் அதெல்லாம் கெஜ்ரிவால் செய்யாத சூழ்நிலையில அவர் பெருமா வந்து ஒரு சத்தம் போடக்கூடியவங்க ஒரு சொல்ல போனா அவர் என்னவா இருக்கிறாருன்னா ஐயோ வீடு தீப்பிடிச்சு எரியுது தீப்பிடிச்சு எரியுது அப்படின்னு சத்தம் போடுறாரு அவரோட ரோல் தான் பிளே பண்ணிட்டு இருக்காரு தீ அடைக்கிறதுக்கு இந்த கத்தல் மட்டும் போதாது அதுக்கு ஆர்கனைஸா ஒரு பத்து பேரு பக்கெட்டை கண்டுபிடிச்சு தண்ணியை கண்டுபிடிச்சு கரெக்ட் கொண்டு போய் கொட்டுற வேலை இருக்குல்ல கரெக்ட் அந்த அமைப்பு வேணும் அது இல்லை அதனால தமிழ்நாட்டில் அந்த தீ பிடிச்சி வச்சு கத்துற வேலை இருக்குல்ல அது நான் ஏற்கனவே ஓப்பக்கங்கள் மூலம் கத்திட்டு தான் இருக்கேன் நான் நினைக்கிறேன் ஐ திங்க் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு ஊழலை ஹைலைட் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய பிரஸ் கான்பரன்ஸ் நடத்தி இல்ல அதுல என்ன விஷயம் ஒருவேளை வெளிநாட்டு கேட்ட கேள்வியா இருக்கலாம் தமிழ்நாடு கான்டெக்ட்ல இங்க வந்து நமக்கு வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத மாதிரி இங்க உங்களுக்கு ஒரு ஜூனியர் ஹோட்டல் முதன்மை இல்ல தமிழக அரசியல் அப்படின்னு ஊழல்களை பத்தி எழுதுறதுக்கு நிறைய வாரம் வாரம் எழுதி எழுதிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால இங்க வந்து நார்த்ல இது இல்லை அங்கிருந்து ஏதாவது யாராவது எழுதணும்னா இங்கிலீஷ் டெய்லி சேரணும் இல்லை இங்கிலீஷ் மேகசின் சொல்லணும் அவங்க எழுதினா தான் உண்டுன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டு சூழ்நிலை ஏதாவது மக்களுக்கு தெரியாம இருக்கிற மாதிரிலாம் இல்லை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டு மணல் கொள்ளை எல்லாருக்கும் தெரியும் கிரானைட் ஊழல் எல்லாருக்கும் தெரியும் இங்க இருக்கிற எல்லா பெரிய ஊழல்களும் எல்லாருக்கும் தெரியும் தேவைப்படுறதே வேற நம்ம எல்லாத்தையும் விரிவா கவர் பண்ணிட்டோம் இது இந்த இட்லி வடையுடைய வாசகர்கள் கேட்ட எல்லா கேள்விகளையும் கேட்டேன் நடுவில் ஒன்று ரெண்டு கேள்வி நான் விட்டுட்டேன் அது அந்த ஃப்ளோவில் சரியா இல்லை அப்படின்ட்டு ஸோ நிறைய நேரம் இன்ஃபேக்ட் மொத்தமாக வந்து நம்ம கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் பேசியிருக்கோம் ரெண்டரை மணி நேரம் பேசியிருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து இட்லி இட்லி வடையின் சார்பில் யார் என்று தெரியாத இட்லி வடையின் சார்பில் நான் வந்து உங்களுக்கு நன்றியை சொல்லிடுறேன் இதை இதை ப்ராசஸ் பண்ணி கொடுத்தது அடுத்து ஒரு பெரிய வேலை எனக்கு இருக்கு ரொம்ப நன்றி நன்றி மாதிரி இட்லி வடை அமைப்புக்கும் கேள்விகள் கேட்ட நண்பர்களுக்கும் நன்றி ஏன்னா இந்த மாதிரி நேரங்கள் வந்து எனக்கு என்னுடைய சிந்தனையில தான் நானே தொகுத்துக் கொள்ளவும் அதை ஒழுங்குபடுத்தி சொல்லவும் பல நேரங்களில் இது தொடர்பாக இருக்கக்கூடிய சந்தேகங்களை விளக்கத்துக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது அதாவது உங்க ரெண்டு பேருக்கும் நன்றி